கிருத்வாபாதயோஷம் இந்த நியமங்கள்லாம் ஸ்திரீகளோ குமான்களோ பிராமணாலோ அப்பிராமணாலோ எல்லாருக்கும் சமானம் மேற்குமா தான் கால் நம்பணும் எப்போ அலம்பினாலும் பிரத்யேக பாதாவநேதனம் மேற்குமா தான் அலம்பணும் முந்தின்னு உட்கார்ந்துனா ஆச்சமனம் பண்ணணும் தீர்த்தம் அப்படி இந்த பிரம்ம தீர்த்தத்தாலாம் பண்ணலாம் அது அப்படி சில சில நியமங்கள் அந்த நியமங்களை எல்லாம் மூறவே விடாது ஸ்திரீகளுக்கு போகுண்டு ஆச்சாரம் ஆச்சமனம் உண்டு அப்பிராமணாளுக்கு உண்டு ஊழல் போடவே நாளாயிடுச்சு அந்த பையனுக்கு கொண்டு வந்து ஆச்சமனம் பண்ணம்னு கல்போ விஜயதே பிராகுபனயனாத் காமச்சார காமவாத காமபட்சா நாஸ்யாச்சமன கல்போ ஆச்சமன கல்போ விஜயதேன்னா இது மிதாட்சம் எழுதினாள் கல்பம்னு சொன்னதுனால அந்த விதி இல்லையே தவிர்த்து உபநயன மாட்டுக்கு பதினாறு வயசுல போன போனான் அவனுக்கு ஆச்சமனம் கிடையாதா அவன் மாட்டுக்கு பைசா சொல்லிட்டு போயிட்டு அங்கே வந்து உள்ள வந்து சொன்னான் ஆச்சமனம் விதிப்படி இல்லையே தவிர்த்து ஜான்வந்தரா இந்த நிர்பந்தங்கள்லாம் கிடையாது இதை விட்டு அவனும் ஆச்சமனம் பண்ணணும் ஆச்சமனம் அந்த சுத்தி இந்த தீர்த்தத்தை சாப்பிடுறது சிவனா வாசிடுவா சில பேர் அவர்லாம் அச்சுதாயனவா நந்தாயனவா கோவிந்தாயனவான்னு சொல்லுவோம் அதவன் நாமா அவன் நாமா சொல்லி சாப்பிடணும் ஸ்திரீகளுக்குண்டு குமாரங்களுக்குண்டு அவர்கள் சின்ன உடனே காரணம் மனம் ஆச்சமனம் பண்ணணும் நிவேதனம் வைக்கணும் அந்த அன்னத்தை தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அல்லம்மாவும் அடுப்புல சாத்த வச்சு நைவேத்தியம் பண்ணா சுவாமி ஏன்னு சொல்ல மாட்டார் அவர் சாப்பிட மாட்டார் நாம் தான் சாப்பிடணும் அது சில சில நியமங்கள் உண்டு அந்த நியமங்கள் எல்லாத்தையும் மிகவும் முடிஞ்ச மட்டும் அனுஷ்டிக்கணும் இதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை பாருங்க ரொம்ப சிரமமா இருக்கிறது வேண்டாம் இதெல்லாம் கிரமமா செய்யக்கூடிய காரியம் தானே குரங்கால சரியா அலம்பல்லையா அந்த சமயத்துல போய் கலி போய் பிடிச்சுட்டார் பிடிச்சு மனசுல உட்கார்ந்து மனசுல போய் உட்கார்ந்து பத்தினிட்ட பிரியம் நாம பண்றான் தப்பு காரியத்துல பிரவர்த்தி ஒரு முடியா பண்றான் அவன் தேவத்தை ஒரு சரீரத்தை மறுபடியும் அவன் தம்பி புஷ்கரன் இருக்கான் அவனை போய் அவன் மனசுல போய் உட்கார்ந்து கெடுத்து அவன்கிட்ட நேர போய் நின்று உங்க அண்ணாவை போய் சூதாட்டத்தை கூப்பிடு ராஜ்யம் முழுக்க உனக்கு கிடைக்க முடியாது பண்ணிடுறேன் சொன்னான் அண்ணாவை தெய்வமா நினைச்சவன் ஆஹா சூதாட்டத்தை கூப்பிடுறேன்னு சொன்னான் செத்தான்னா அங்கிருந்து சூதாட்டத்துக்கு இந்த சனியினுடைய பிரேரணையில அண்ணா வந்து கூப்பிட்டான் நலனே புஷ்கரன் கூப்பிட்டது எப்ப கூப்பிட்டான் वैदर्भ्याश्रेक्षमाणाया பத்னியோட சேர்ந்து இருக்கிற போது இருக்கிற போது வந்து கூப்பிட்டானா பத்னியை வச்சிருந்து கூப்பிட்டு போகலன்னா அது ரொம்ப அவமானம் அவனுக்கு ஐயா பத்னி என்ன நினைப்பாள் இவனால முடியல கையால் ஆகவன்னா நினைப்பாள் அதுக்கு சம்மதி சம்மதிப்பணும் அதுக்காகவே அந்த பையன் அப்படி வந்து கூப்பிட்டுருக்காங்க சில அசடுகள் இந்த சமயத்துல இந்த பேச்சு பேசுறதுன்னு புரியாம பேச முடியாது அங்கிருந்து கல்யாணம் சந்தோஷத்தை விசாரிக்க வருவார் தம்பதியோட இருப்பார் நீ வந்து பார்த்து பார்த்தா தானே பிஏ பாஸ் பண்ண அவன போய் அந்த பையனை மாப்பிளைய அவன் கல்யாணம் பண்ணி புதுசா அழிச்சு வந்திருக்கான் அவனை போய் பார்த்து பார்த்தா தானே பாஸ் பண்ண நீ கல்யாணம் விசாரிக்க வந்தியா நீ பார்த்து விசாரிக்க வந்தியா ஒர்க் ஷாப்ல போய் காலையும் பார்த்து இது என்ன பார்த்து இப்படி எத்தையாவது சொல்லுவான் அவ உடனே கூப்பிட்டு கழுப்பத்தையே பார்த்து நீங்க ஒரு தடவையில பண்ணலையா அம்ப எட்டு தடவையில பண்ணிருப்பான் அதை வந்து நீ என்னத்துக்கு வெளிப்படுத்துற அவன் ஒரே நாள்ல பாஸ் பண்ணிதான் புள்ளி இருப்பான் நீ என்னதுக்கு அதை போய் வெளிப்படுத்தணும் இப்படி சம்பந்தம் இல்லாத அசடுகள் சிலது எதையாவது பேசும் அவன் மேல விதோ நீதியில வரப்போறது சிறிய போனத்தை பத்தி பேசப்படாத பிரசாந்தம் சுத்தபிரமம் இருந்திருக்கும் சேவலையா போயிருக்கும் மத்தார்ஜுன பிரபு யோசிச்சிருப்பார் மத்தார்ஜுனு பிரம்மகத்தி மூத்திரஸ்தலம் ஹாலிங்கம் மத்தார்ஜுனேஷாம் ஹாலிங்கம் சாம்பா சிவா சிவான்னு அங்க போயிருந்தா போயிடும் கிருஷ்ணன் என பிரதர்ஷனம் பண்ணா பத்து வருஷம் கழிச்சு அவனை பார்ப்பான் ஏன் சார் உங்களுக்கு தானே கொஞ்சம் பிரெயின்ல அவருக்கு இல்ல உனக்கு தான் இப்ப பிரெயின்ல இருந்தவன் ஏற்பட்டாங்க போய் காக்கலாமா ஞாபகமே படுத்தப்படாதுன்னு அதை பத்தி பேசவே கூடாது நிறைய சண்டை இருந்திருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்புறம் சரியா போயிருக்கும் இருபது வருஷமா பேசாம இருந்தவா போய் சென்று ஒற்றுமையா இருப்பாள் நம்ம எழுந்து வருவோம் உட்கார் ஏன் சார் உங்க நீங்க இருபது வருஷமா பேசாம இதுல எழுந்தியா ஒத்துரு அப்புறம் எப்ப பேச ஆரம்பிச்சீர்கள் ரெண்டு வருஷமா என்ன சார் மனஸ்தாபம் ஆமான் உடனே தம்பி ஆரம்பிப்பான் இல்லாததான் அவன் ஆம்பியா பேச கடுன்னு என்ன சொன்னான் என்னடா மறுபடியும் இன்னொரு இருபது வருஷம் பயாம பண்ணிட்டு வந்துடுவான் மறுபடியும் இன்னொரு இருபது வருஷம் ஆகட்டாம பண்ணிட்டு அண்ணன் தம்பியில ரொம்ப மகாபாபிகள் நல்ல குடும்பத்தை இப்படி எல்லாம் கருத்துப்படுவான் நவீனம் பிரசாந்தம் சதர்ப்பம் ஆரோகத்தின் அஸ்தமேதி தனக்கு பெரிய பதவி வந்துருக்குன்னு கர்வத்தை அடைய மாட்டாளாம் மகான்கள் அஸ்தமனத்தையும் ஏதோ கஷ்டம் வந்துருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் பண்ற தர்மத்தையும் விடமாட்டாளாம் கஷ்டம் வந்துருச்சுன்னு தப்பு காரியமும் பண்ண மாட்டாளாம் நதத்வதோஸ்மீதி கரோத்தி அகாரியம் இதெல்லாம் அவாதியசீலம் பிரவதந்தி அவள் தான் ஆரியாள்னு பேரு அவாதம் மகான்கள்னு சொன்னார் இதுல எல்லாம் மகான்கள் இருப்பாளா அப்படிப்பட்ட வாழ்த்துல பக்கத்துல போனாலே துக்கம் இருக்காதான் இது இத்தனை நீத்தியில மேல வரப்போறது இத்தனை நீத்தியில சொல்ல போற அவளுக்கு தான் ஆதிசீலாள்னு பேசி கீழே போனதை பத்தி போய் பேசலாமோ அவளை அவளை வச்சுன்னு வருமனே வைதபியா பிரேட்சமானாயா பிராப்த காலம் உண்மையதா தமயங்கி மிச்ச அவன் திரும்ப திரும்ப காட்டுறதுனால இலே வரேண்டா சூதாட்டத்துக்குன்னு ஏழாவது மெத்த மேல சூதாட்டம் ஆரம்பிச்சு நடக்கிறது பல மாசமா நடந்ததுன்னா ஆட்டத்துல கூட நலனுக்கு ஜெயம் இல்லையா युधिष्ठिरबहून्मासानि புண்ணியஸ்லோகத்வஜீயத புண்ணியஸ்லோகம் தோல்வியை அடைஞ்சான்கிறாள் நலம்னு சொல்லலை புண்ணியஸ்லோகம்ங்கிறாள் இந்த சொல்லையே நம்ம பாபத்தை போக்குமான் காதல விழுந்தா யுதிஷ்டிரபூன்மாசானி புண்ணியஸ்லோகத்வஜீயத அவன் சூதாடி சர்வசத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்கான் எப்படி என்னெல்லாம் வச்சார்னாள் தங்க கட்டிகள் வள்ளி கட்டிகள் வள்ளி பாறைகள் பெரிய உயர்ந்த யானைகள் குதிரைகள் வாகனங்கள் தேர்கள் எல்லாத்தையும் ஆயிரம் பதினாயிரம் அப்படி எடுத்து எடுத்து எடுத்து வச்சு பட்டு பீதாம்பரம் ரத்னம் சுவர்ணம் யானையுக்கிய வாசசாம் உயர்ந்த பீதாம்பரங்கள்லாம் அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா கொண்டு வச்சு ஆட்டம் எல்லாம் தோத்து போயிட்டே இருக்கு பக்கத்துல இருந்து விசிறின் இருக்காது தமயந்தி ஆமா தன் நாகனை நீங்க பண்றது தப்புன்னு சொல்லல பேசாமல் இருக்கா இப்படி இருப்படா ரெண்டு ரூபாய்க்கு நாலு ரூபாய் ஆத்தியா சாதுக்குள்கிட்ட கொடுத்துட்டா சில ஆத்திரம் இவனுக்கு அப்புறம் காபி கிடைக்குமாங்க அவன் உள்ள போக முடியுமா இவன் இப்படி இப்படி ராஜ்யத்தை வாரி வாரி விட்டு சூதாட்டத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே பட்டணத்து ஜனங்களும் மந்திரிகளும் வாசல்ல வந்து தூதனை அனுப்பிச்சு தமயந்திக்கு நாங்க ராஜாவை ஒரு பத்து நிமிஷம் பாத்துட்டு போகணும்னு வந்தாளா என்ன சூதாட்டம் படாதுன்னு போய் கதறதுன்னு எல்லாருமா வந்தாலாம் தத பிரகிருதய தத பௌரஜனா சர்வே மந்திரிபிஸ்தாரத ராஜானம் திருஷ்டுமாகச்சந்தே இப்படி பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி சூதாடும் நலனை தடுப்பதற்காக வந்தார்களாம் இந்த கதையை பிரகதஸ்வர் தர்மபுத்திரனுக்கு சொல்றார் பிரகதஸ்வரங்கிற பெரிய மகாமுனி மகரிஷி தர்மபுத்திரத்தையும் இந்த கதையை சொல்லிட்டு வரால் துக்கங்கள்லாம் போகும் சமஸ்த தோஷம் போகும் நவகிரக தோஷங்கள்லாம் விலகம்னே சகலயா கர்ஷிதா जनोद्वारी துவாம் திரும்பி பார்த்து என்ன அழறேன்னு காட்டானா கதறிக்கின்றே சொன்னாளா கோபஹதேதனா ஜலத்தை விட்டுருந்து துக்கம் தாங்காமே நலனை பார்த்து சொன்னாலாம் உங்க பட்டத்து ஜனங்களும் மந்திரிகளும் பார்க்கணும்னு வாசல்ல வந்திருக்காரு ஒரு ரெண்டு நிமிஷமா பார்த்துட்டு போகணும் நாளா ஒருத்தர் உள்ள வரப்படாது வரப்படாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு சொல்லி அனுப்பிச்சுட்டா மறுபடியும் மாசக்கணக்கு ஆட்டம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் உணவு வச்சு ஆடிட்டு ரெண்டாவது முறையும் ஜனங்களும் மந்திரிகளும் வந்தாள் சொன்னால் தமயந்தி அப்படாதுன்னு அப்பவே சொல்லிவிட்டேன் மறுபடியும் ஏன் வந்தாள்னு கேட்டாள் அவளுக்கெல்லாம் பரமத்வேஷம் உண்டாயிடுச்சு இது மாதிரி ரெண்டு முறை வந்து உள்ள வரப்படாதுன்னு சொல்லிவிட்டாரு போகட்டும் கஷ்டம் வரட்டும்னு வரலாம் அப்படி சாப்பிடுன்னு போயிட்டாள் ஏன்னா இவருக்கு ஆடுவதற்கு வஸ்துக்களிலே யோசிக்க ஆரம்பிச்சார் இந்த சமயத்துல சித்த பிரமம் பிடிச்சு போயிருக்கான் தமயந்திக்கு ஆனாலும் அந்த பிரமத்தை கூட அடக்கிக்கிண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அழகா செஞ்சாளாம் உன்மத்தவதனுன்மத்தேவனே சித்தபிரமம் சித்த பிரமம் வந்துடுது ஆனாலும் அதை மனசை அடக்கிக்கிண்டு இன்னமே என்ன பண்ணுவான்னு நினைச்சா குழந்தைகளை வச்சு ஆடி அவன் குழந்தைகள் கொண்டு போய் கணத்துல போட்டு விடுவான் பரம்பரையா வந்த தேர் குதிரை சூரியோட கூடின குதிரைகள் அதுகளை வச்சு ஆடி விடுவார் அதான் பாக்கி இருக்கு இன்னும் நடுநடுங்கி தன்னுடைய வேலைக்காரியை விட்டு சீக்கிரமா வாஷ்ணேன்னு பேரோக்கி அவன் அழிச்சுன்னு வாழ்ந்தாள் அழிச்சுன்னு வந்தாள் அளவுக்கு தெரியாமே அந்தந்த ஊருக்கு அழிச்சுன்னு போய் அவனை போய் நமஸ்காரம் பண்ணினாள் பேரோக்கியே சரணம் துவாம் பிரபல்லாத்மி சஹரதே குருமத்வஜா போன அழுதான் அம்மா நீங்கள் வந்து எனக்கு எஜமானி அன்னம் போட்டு வளர்த்த குடும்பம் உங்களுக்கு கஷ்டம் வந்ததுக்காக நீங்க என்ன நமஸ்காரம் பண்ணலாமா அது மாதிரி கஷ்டம் வந்துட்டு இந்த ஆபத்காலத்துல நீ ஒரு காரியம் செய்யணும்னா நான் என்னன்னா என் ரெண்டு குழந்தைகளையும் தேரையும் குதிரையும் கட்டி குழந்தைகளை தேர்ல வச்சு இந்த பிறந்தாத்துல கொண்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட குழந்தைகளை ஒப்பிச்சு இந்த அவனா ராஜா சூதாட்டத்துல வச்சுடுவாள் குழந்தைகளுக்கு ஹானி வந்துவிடும் அழிச்சுன்னு போ கொண்டு போய் குழந்தைகளை விட்டு தேரையும் அங்க வச்சுட்டு உனக்கு இஷ்டம் இருந்தது நீ எங்க வசி இல்லைன்னா வசவா அந்நத்திர கச்சவா உனக்கு எங்க போகணுமோ உங்க போன்னு சொல்லிவிட்டாள் உடனே ரெண்டு குழந்தைகளையும் தேர்ல வச்சு கழிச்சுட்டு போறதுனா பரந்துட்டா பரத்த போது அமைஞ்சி நித்தமையிலேருந்து பார்த்தா குழந்தைகள் ஓய்ஞ்சேன்னு சொன்னாள் குற்றாபி ஜீவியாச்சிரம் எங்கேயாவது உயிரோட நீங்கள் இருந்தா நான் வந்து சந்திக்கிறோம்னு சொன்னாள் தமயந்தி அப்பத்தான் குழந்தைகளுக்கு ஏதோ கஷ்டத்துல அனுப்புறாள்னு தெரிஞ்சது இது முன்னாடி என்ன நினைச்சது ஏதோ தீபாவளிக்கு அம்மா அனுப்புறா தாத்தாவாத்துக்கு நினைச்சிட்டு இருந்தது எங்கேயாவது உயிரோட இருந்தாலே வந்து பாக்குறோம் இல்ல அவனா நீங்கள் நல்ல முறையில் நடந்துங்கோ க்ஷேமமா இருங்கோன்னு கண்ணும் கண்ணீருமா சொன்னாலாம் எந்த அம்மா எப்படி சொல்றையே வித்யாயாம் சததம் நியோஜயமதி பிராப்தோ வினீதாத்மதாம் லோகேஷீஸ்திமுபார்ஜயஸ்வச்சரிதை கீர்த்திமுபார்ஜயஸ்வச்சரிதைः துசங்கதிம் தூரயா दैवात् कष्टदशाम् दशवोऽपि हृदयाति सत्यम् न विभ्रंशय शान्तिम् चेतसि धीरताम् च कलयन् पुत्रापि जीव्याश्चिरम् படிப்புல புத்தியை செலுத்து குழந்தைய கூப்பிட்டு சொன்னாலா இந்திரசேனனு ஏழு வயசு அஞ்சு வயசு இந்திரசேனைங்கிற பெண்ணுக்கு வித்யாயாம் சததம் யோஜேமதி ஆமா பெரியவாடத்துல எல்லாம் வணக்கமா நடந்து கொள்ளும் வணக்கத்தோட இது பிராப்தோ விஜயதாத்மதா உலகத்துல உன்னுடைய நடையினால கீர்த்தியை வாய் புகழ் பெறணும் லோகே கீர்த்தி முபார்ஜயஸ்வச்சரிதை துசங்கதிம் துஷ்டாளோட சேர்க்க வச்சுக்காதே ஏதாவது தெய்வீகமா கஷ்டம் வந்துட்டுனா பொய் பித்தலாட்டம் பண்ணாதே பகவான் ரட்சிச்சு விடுவாள் தெய்வா கஷ்டதான் கதோபின்னாள் அவா சத்தியம்னு விப்ரம்ஷா பொய் பித்தலாட்டம் பண்ணி ஏதாவது பண்ணாதே மனசுல சாந்தி அடைய க்ஷேமம் உண்டாகும் உயிரோட இருந்தா சந்திப்போம் இல்ல அவனா நீங்க நல்லா இருப்பேன் சொன்னானா அம்மா என்ன எப்படி சொல்றேனே ஒன்னும் தெரியலேன்னு ஒவ்வொரு அழுதாம் ரெண்டு குழந்தைகளும் அப்போ சுதர்சேனனை பார்த்து சொன்னாலா உங்க அப்பா ராஜ்யத்தை பிடிக்கிட்டாப்பா சத்ருன்னா உடனே குழந்தை வில்லு எடுத்துன்னு கீழே குதிச்சுதான் நான் போய் அந்த சத்ரு இப்ப ஜெயிச்சு அதை வாங்குறேன் மாதிரி இல்ல யுத்தத்துல இல்லையப்பா சூதாட்டத்துல இல்ல அப்படியானா என்ன எனக்கு சூதாட்டம் தெரியாது குழந்தை இது இருந்தா உங்களையும் வச்சு ஆடி விடுவாள் பறந்து குழந்தை அலறது நம்மையும் வச்சு ஆடிவிட்டா கடத்துல தள்ளிவிட்டா என்ன பண்றதுன்னு இதுல பறந்து ரெண்டு குழந்தைகளும் அழுதுன்னு அங்க போறது வார்ஷயம் பேரோட்டி அங்க கொண்டு போய் விதம்ப தேசத்துல குழந்தைகள் கொண்டு போய் விட்டுவிட்டு சேரையும் ஒப்பிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா எங்க எஜமானம் இல்லாத விட்டு நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு அவங்க அப்படி பரப்பு அயோத்தியில போய் ருதுபர்ணங்கிற ராஜாட்ட போய் சேரோடுற வேலையை அமுந்தனானா அமுந்தண்டா என்ன சாப்பிடறது இல்லையா தூங்குறது இல்லையா சுதுப்சிதான்னா நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இன்னொரு இடத்துல போய் வேலை செய்ய போனேனே அவன் நல்ல இடத்துல வேலை பார்த்தவன் மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யப்பட்டார் ருதுபர்ணம் சுகாஜானம் போய் வேலை செஞ்சுருக்கார் என்னாச்சு ஆடுறதுக்கு மேல வச்சு விட்டேன் ஆமா குழந்தை எல்லாம் அங்கே அங்கே போய் பார்த்தான் காணும் தான் பார்த்தவன் வச்சு ஆடிவிட்டோம் போல இருக்கு இது சூதாடிகளுக்கு வெச்சமா வைக்கலையா அதெல்லாம் ஒன்னும் தெரியாது கணக்கு முன்னாடியே ஆடிவிட்டோம் போல இருக்கு தேரு குதிரை குழந்தைகளையும் நினைக்கணும் உடனே மாசக்கணக்கான தான் ஆட்டம் உடனே அவன் காட்டான் தம்பி சொன்னானா நலனை பார்த்து தமயந்தி இருக்கா வேணா வச்ச ஆடு வேற என்னமே உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லையே வச்சு ஆடுறதுக்கு நானா பார்த்தான் கண் கலங்கிட்டுதான் எதை என்ன சொன்னேன் தமயந்தி இருக்கான்னா சொன்னேன் தமயந்தி வச்சு ஆட வேண்டாண்டா அவன் இல்லாமலே வஸ்து இருக்கடான்னு நானா என்ன இருக்குன்னா என் மேல உருமால இருக்கு அவ மேலாக்கு இருக்கு அவ கழுத்துல ஆபரணம் இருக்கு வச்சு ஆடுறேன் ஆனா உத்தரீயம் ததா வஸ்திரம் தஸ்யாபரணானி ஜாஸ்திரேபியா உடனே ஆடினான் ராசவன் நம்ம கொடுத்தாலே எல்லாம் ஆச்சரியம் தான் அவன் நான் கைது விட மாட்டேன் கெட்டபடி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லப்படாதோ நிறைய கைது கொடுத்தாலும் சுதாட்டத்துக்கு சர்வகாத்ரேபியா பூஷணாதி மகாயஷா எல்லாத்தையும் மாறி கொடுத்தோ அதுவும் ஆட்டத்துல தோற்று உடுப்புல துணிகா இவனுக்கு இருந்து மேலே இந்த உருமாலை பொறுத்து அவ மேலாக்கும் பொறுத்து ஆபரணங்கள் எல்லாம் பொறுத்து உடனே என்ன பண்ணினான்னா சொத்து போனவன் என்ன பண்ணுவனோ அதை பண்ணினான் பத்னிக்கு கண்டா பிடிக்காதுன்னு சொத்து போனவனுக்கு பந்துக்குள்ள கண்டா பிடிக்காது ஸ்நேகிதனை கண்டா பிடிக்காது பத்னியை கண்டா பிடிக்காது போராடம் சொல்ல மாட்டான் மெத்தப்படியில கீழே அணுகினானா ஒரு துணியோட தமயந்தி என்ன பண்ணினான் அப்படித்தான் பண்ணுவாள் நாம் கூடத்தான் போகணும் கூட போனாளா வேலக்காராள் மூக்கு கதறினாளா ஆமா தேசத்துல இவன் நடத்துல அன்புள்ளவர்கள்லாம் அழுதாளா இவன் நடந்து அநாசனா வீதியில போறத பார்த்துட்டு ஒரு துணியோட பின்னாடி ஒரு துணியோட அவளும் போறாளாம் தமயம் ஜேகவஸ்திராத ரட்சந்தம் திரும்பியே போனாளா சிலையில் அவளோட என்ன தப்பு பண்ணினா அவன் துவேஷம் பத்னிட்டு தான் வரும் சொத்து போனவனுக்கு அவனோட பேசவே இல்லை நகரத்துக்கு வெளியில போய் மூணு நாளைக்கு ஆறாவது சாதம் ஒன்று கொடுப்பா சாப்பிட ஒன்று மூணு நாள் எதிர்பார்த்தானா சாஸ்திர முஷிதோ ராஜா ஜலமாத்திரேன வர்த்தகன்னார் வியாச பாரதத்திலே மூணு நாளைக்கு ஜலத்தை தவிர வேற ஒன்றும் கிடைக்கலையா ஏன்னா அவன் ரெண்டோரா போட்டுதான் புஷ்கரன் நளேயசம்யகாதிஷ்டேதி யாராவது நளனுக்கு ஒரு துளி ஒரு டம்ளர் ஜலம் கொடுத்தா தலையை வாங்கி விடுவேன்னு தண்டோரா போட்டுட்டான் ஜனங்களுக்கு அந்த பயம் வேறு நாம் போய் தடுக்க போனோம் உள்ள வரப்படாதுன்னா கஷ்டப்படட்டோம்னா அது வேறு விஷாம இருந்துட்டா இவனாவது ஜலம் குடிச்சா மூணு நாளைக்கு அது கூட அவ சாப்பிடலையா நாளானா பசி தாங்கல்ல உடம்பு வடவடக்குறது பறந்து போனா நாலு நாளா பேசவே இல்லை அவளோட அவ என்ன தப்பு பண்ணா உனக்கு ஆடுறதுக்கு கழுத்துல இருக்கிற நகையை கழட்டி கொடுத்தா இது தப்பா பேசல கூட போயிட்டே இருக்கா காட்டுல போனா போன உடனே நூறு சிட்டு குருவிகள் தங்க குருவி ரெக்கைகளோட சிறுந்து வந்து அழகா உட்கார்ந்து சின்ன சின்ன குருவிகளா அந்த நாள்ல எல்லாம் ராஜாக்கள் மாம்சம் சாப்பிட்டாள் மாம்சத்துக்கு மாம்சமாச்சு தங்கத்துக்கு தங்கமாச்சு விடு பொம்மை விடுத்து துணி எடுத்து அது மேல போட்டாங்க போட்டதே என்னாச்சு தெரியுமோ சில அசடு பஸ்ல வரபோது அங்கவஸ்திரத்தால மாங்காய் எழுப்பான் களைய அங்கவஸ்திரம் போயிடும் இவனும் தொங்குவான் சில அசடு பஸ்ஸு போயிடும் அது மாதிரி இந்த பட்சிகள் என்ன பண்ணுது வஸ்திரத்தை எழுத்து மேல போயிடுது மேல போய் அங்கேருந்து கூப்பிட்டுது வயமட்சாசுதுர்புத்தே தவவாசோதி பிரீதி கூப்பிட்டது ஏ மூடா நாங்கள்லாம் பட்சிகள் அல்லடா பாச்ச காய்கள்டா நீ ஒரு துணியோட போறதுல இஷ்டமில்ல அந்த துணியும் புடுங்கணும்னு வந்தோம்னது மறைஞ்சிட்டு தெய்வம் விபரீதமானா இப்படி எல்லாம் விபரீதம் இந்த பாய்ச்ச காய்கள் மோக்கொண்டு அடைஞ்ச பண்ணி துணியை புடிங்கிட்டு போயிடுது உடனே துணி இல்லை இடுப்புல தமயந்தி தலப்புல இருந்து ஒரு தலப்பை எடுத்து இடுப்புல கட்டினாள் கட்டி அணைச்சுக்கிறாள் அப்பவும் பேசல அவளோட இப்படி ஒரு நாள் என்ன அலைஞ்சான் அப்புறம் அலைய உடம்புல பலம் இல்லை சரீர கீழே தள்ளுறது தூக்கம் இல்லை ஆகாரம் இல்லை ஜலம் இல்லை ஒரு ஆறு ஏழு நாள் ஆன பிறகு தமயந்தின்னு கூப்பிட்டானா என்னமோ நாகம் வந்து கோபம் தெளிஞ்சு நம்ம கூப்பிடுறாரு வெள்ள காலம் வந்துட்டாக்கம்னு நினைச்சுக்கிண்டு என்னன்னு கேட்டாள் அப்போ சொன்னா ஏஷ பந்தா விதர்பாணாம் ஏஷயாஸ்யதி கோசலானே कृतार्थो हि ஐமீமுத்திஷ்ய பாரதா இதோ போறதே இந்த ரோட்டோட போனா நேர போனா இவங்க பிறந்தாத்துக்கு போயிடலாம் பிறந்தாத்துக்கு போயிடலாம்னு உவாச்ச அசகிருத்துனாள் திரும்ப திரும்ப சொன்னானா சொல்ற போது மட்டும் கண்ணுல இருந்து ஜலம் வந்துதான் ஒரு உத்தமிய பிரிச்சு விட எத்தனை பண்றோமே எதுக்காக சொல்றான் இந்த வழிய அவளை முள்ள பிறந்தாத்துக்கு அறிஞ்சு பண்ணும் நினைச்சுக்கணும்னு சொல்றான் அது சொல்ற போதே ஆர்த்தோகின்னா கண்ணுல ஜலம் திரும்பி உள்ளம் துடிச்சு உவாச்சாசகிருதார்த்தோகி ஏஷ பந்தா விதர்பான இந்த வழியோட நேர போனாங்க விதர்ப தேசம் பிறந்தாத்துக்கு போயிடலாம் போயிடலாம் நானாம் பார்த்தா நாகான் என் உடம்ப என்னமோ பண்றது ஹதயம் துடிக்கிறதே என்ன பிரிச்சு பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும்னு நினைச்சுக்கிட்டு இப்படி சொல்றீங்களா உத்வேபதேமே ஹிருதயம் விவஸ்திரம் சுத்ரமான்விதம் கதமுத்ருஜ கச்சேயம் நிர்ஜனேவனே இந்த சமயத்துல உங்களை விடுவேனா ராஜ்யம் போய் சொத்து போய் கை விடுப்பு துணி போய் நீங்க அனாதாளா காட்டுல வந்து பத்து நாளா சாப்பிடாமல் இருக்கிற நிலையிலே உங்களை நான் விட்டுட்டு போனேனேனா நீங்க அடுத்த காரியம் பாழும் கணரத்தானே பார்ப்பேன் உயிரை மடி மடித்துக் கொள்வதற்காக சமயத்துல நான் விடுவேனா அதையும் தவிர்த்து மனக்கவலை வந்தவனுக்கு மனவைக்கு மேல மருந்து உண்டா நகிபார்யாசமம் கிஞ்சித் நகிபார்யாசமம் கிஞ்சித் பேஷஜம் சொன்னார் சொன்னார் அம்மா நீ பயப்படாதே நானா விட்டுணும்னு நினைக்கிற போது கலி விட்டுணுங்கிறானா அன்பு அவளிடத்துல இருக்கும் இல்லையோ எத்தனை வருஷமா பணிவிட பண்ணி கூட இருந்திருக்காள் அவளிடத்துல இருக்கிற அன்பு போகுமா போகவே போகாது அந்த அன்பு என்ன பண்றது என் அம்மா நீ பயப்படாது நான் உன்னை விடுவேனா ஏன் பயப்படுறேன் நான் நானா அந்த அன்பு அப்படி பல வருஷமா பணவிட மனைவி மனம் துடிக்க முடியா பண்ணலாமா இப்படி சொல்லலாமான்னு நீ பயப்படாதேன்னா உடனே அவ கேட்டா அப்படி நீங்க என்ன விட இஷ்டம் இல்லைன்னா பிறந்த வீட்டுக்கு வழி நீங்க என்னத்துக்கு எனக்கு சொல்றேன் நான் கேட்டேனா உங்களே சத்கிமர்த்தம் எதற்கு நீங்கள் இங்க பிறந்த வீட்டுக்கு போற வழியை திரும்ப திரும்ப சொல்றேன் சத்கிமர்த்தம் விதர்பான பந்தா சமுபதிஷதே ஒண்ணு பண்ணுவோம் ஒண்ணு பண்ணுவோம் உங்களுக்கு என்ன அனுப்பணும்னு எண்ணம் இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அங்க போவோம் எங்க அப்பா அம்மா சுத்து சொத்து போயிடுதுன்னு எங்க அப்பா உங்களை அவமதிக்க மாட்டார் உங்களை ஒரு பிள்ளையாக நினைச்சு உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்து உங்களை பூஜிப்பாள் நீங்க பரீட்சை ஒண்ணா பண்ணி பாருங்க சேர்ந்து போவோம் சகிதாவே மன்யசே விதர்பராஜஸ்திரம் பூஜயிஷ்யதி மானதா பூஜயிஷ்யதி மானதா இந்த பூஜை பண்ணுவாள் எங்க அப்பா அவங்களே அப்படி போனாள் அப்பத்தான அழுதானாம் நானும் நாங்க வரமாட்டேன் நானா ஏன்னா உன்னோட கூட கொண்டு நான் ராஜ்யம் ஆண்டு இருக்கிற பொழுது பின்னாடி பதினாயிரம் சைன்யமும் பின்னாடி பதினாயிரம் சைன்யமும் பின்னாடி மந்திரிகளுடைய தேரும் பின்னாடி மந்திரிகளுடைய தேரும் நடுப்புற ராஜரகத்துல குழந்தைகளோட நான் அங்க போய் அவள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு நீயே சந்தோஷப்பட்டு இது மாதிரி ஒரு ராஜாக்கள் பெருமையோட வந்ததில்லை உங்க பெருமை அந்நாதிரிகம்னு சொல்லி போன ஊருக்கு துணி இல்லாம நான் போவேனா நானா கதம் சமோ கத்வாஹம் விஷமத்தஞ்சனா இப்படி இந்த நிலையில போக மாட்டேன்னு சொல்லி சொன்னாள் அப்படி இருந்தா என்ன கைவிடாதீங்கோ என்ன தனியா பிரிச்சு அனுப்பாதீங்கன்னு சொன்னார் இல்லைன்னு சொன்னார் உடனே ஒரு துணியை போட்டு இடுப்புல கட்டி தோல்ல கை போட்டு இவனும் அவன் தோல்ல கை போட்டுண்டு காடு முழுக்க வந்தங்க போறானோ கூட போறது தாவேக வஸ்திர சம்பீதம் कर्णावितस्ततः परिश्रान्तौ सभाङ्काञ्चिदुपेयतु பசி தாகம் தாங்கல்லே பத்து நாளாச்சு வடவடக்குறது உடம்பெல்லாம் நிதிரை இல்லை இந்த சந்தர்ப்பத்துல அப்படியே போயிட்டே இருக்கணும் பாழ் மண்டபம் இடிஞ்சு போன மண்டபம் ஒன்றும் போராத காலத்துக்கு காட்டுல கிடைச்சதா இது கிடைக்கணுமா கிடைச்சதே அம்மா எனக்கு நிற்க முடியல சித்த படுத்துக்கிண்டா தேவலைன்னு நானா நாளான் எனக்கும் அப்படித்தான் இருக்கு சிரமமா இருக்குன்னு நாளான் உடனே தன் தலைப்பை புடவை தலப்ப கீழே போட்டு நலனை படுத்துக்க சொல்லி தானும் பக்கத்துல படுத்துட்டு கட்டி அணைச்சுட்டு படுத்துட்டாள் அவளுக்கு தூக்கம் வந்து பத்து நாளா ஆகாரம் இல்லை தீர்த்தம் கூட சாப்பிடல ராஜா தூங்க போறான்னு நினைச்சு தூங்கி போயிட்டாள் இவனுக்கு தூக்கம் வருமா ராஜ்யம் போனவனுக்கு தூக்கம் அல்ல உள்ள வழி நல்லா தூக்கம் தூங்குற போது கையை எடுத்து கீழே வச்சான் எழுந்திருந்தான் எழுந்திருந்து இந்த ஆளும் மண்டபத்தை போய் சிக்கினான் போராத காலத்துக்கு ஆரோ கத்தி உழுந்து பெரிய கத்தி வீட்டின கத்தி ஊடு இல்லாத கத்தியை கொண்டு வச்சிருக்காரு மோசம் கட்க உத்தமம் போராத காலத்துக்கு சாமான் கிடைக்குமா அங்க போய் இந்த கத்தி எடுக்கணும்னா தனக்கு படுத்துக்கிறதுக்காக கீழே போட்டாலே துணி அதை அப்படியே நறுக்கி எடுத்து இடுப்பில் கட்டிங்கன்னா இவளை மட்டும் தீர்மானம் பண்ணிவிட்டா கதி வந்து விட்டு விடுவோம் அவளை கை விடுங்கிறானா அன்பும் விட்டுவிடுவோம் சொல்லிட்டுதான் ஏன்னா நம்ம கூட இருந்தா என்னமே மேல மேல கஷ்டம் வரும் அவளுக்கு இதுக்கு மேல் துணி இல்லாததுக்கு மேல வர கஷ்டத்தை அவளால பொறுக்க முடியாது விட்டுணும்னு அன்பும் சொல்றது கலி புருஷன் அவளை அழவடு அவளை விட்டுட்டு பறக்க விட்டுடுன்னு சொல்லி கொடுக்குறதான் உள்ள இருந்து அதனால என்ன பண்ணினா விட்டுட்டு நாலஞ்சு பையன் ஓடி போட்டான் ஓடி போன பிறகு அவர் சௌரதேன அவசியத்தை என்ன அவளிடத்துல வச்ச ஸ்நேகம் இருக்கே அது சொல்லுதான் கைபிடிச்சு கல்யாணம் பண்ணின மனைவி அவள் எத்தனை நமக்கு பணியோட பண்ணிருக்காள் அவளை கைவிடலாமா என்று மனசு சொல்லுதான் சொல்லி நாலு மைல் ஓடினவன் திரும்பி வரான் அவ அப்படி பக்கத்துல இருப்பதாகவே நினைச்சு கையை அணைச்ச கையோட கூட தூங்கிட்டு இருக்காள் அப்ப பார்த்துத்தான் அழுதானாம் என்ன அழுதான் எந்த என் மனைவியை அரண்மனையில் இருக்கும் பொழுதும் வாயு கண்டதில்லையோ சூரியன் கண்டதில்லையோ அப்படிப்பட்ட உத்தமிய பாழும் மண்டபத்துல படுக்க விட்டேனே பாவின்னு அழுதானா பாதையா அகதிகள் வந்து டெல்லியில பறக்குறதே அது மாதிரி விட்டுட்டேனே பாப்பின்னு அழுதானா கதறினான் பார்த்துவிட்டு உடனே தெய்வங்களை எல்லாம் மாண்டான் தெய்வங்கள்லாம் ரட்சிக்கணும்னு சொல்லி ஆதித்யாவகவோ ருத்ரா அஸ்வினோ சமருத்ரணோ பேர் சொல்லியிருப்பா அத்தனை தேவதையுடைய பேரையும் சொல்லி அவளை ரட்சிக்கணும்னு சொல்லி தர்மம் இருக்கு அவளத்துல அது கைவிடாது நான் விட்டுட்டு போறேன்னு விட்டுட்டானா தேவதைகளுடைய பிரசாதத்தாலும் கஷ்டங்கள்லாம் நீங்கணும் மனுஷபலத்தினால பலத்தினால கஷ்டம் போகாது அப்படி நினைச்சுட்டு இருக்கா நம்ம பௌருஷம் இருக்கு பணம் இருக்கு பதவி இருக்கு எதையும் பண்ணி ஒண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது பதவினாலேயோ பணத்தினாலேயோ எல்லாம் தலைகள் அடிச்சுவிடும் பகவத் அனுகிரகம் வேணும் அது மகான்கள் துவாராவா கிடைக்கணும் அப்பதான் க்ஷேமம் உண்டாகும் பேசுவாள் நல்ல அக்னிஹோத்ரி அவளுக்கு வேதம் சொல்லணும் இங்க வந்து ஆசை பருவத வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு அது சொல்லணும் சொல்லணும் தோணும் அது அதுதான் பெரிய பாக்கியம் அவ ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேதம் சொல்லுவாள் சொன்ன உடனே மேல நான் மலச்சத்துன்னு சொல்றேன் ஆரம்பத்திலேயே சொல்றேன்னா ஆரம்பத்துல இருந்தா எல்லாரும் கேட்க முடியாது அதுதான் நடப்புல சொல்லணும்னு சொல்றது காதல விழுந்தோ வீட்டுவாளுக்கு மேதம் பக்தய பக்தஜெய்தம் மகாதேவா இது மாதிரி உங்ககிட்ட வந்தா தான் வேதம் கேட்கலாம் ராத்திரி கவுமா பிரவசனம் இப்ப நடக்கிறா போல நாலு ராத்திரியும் ஏழு மணிக்கு உண்டு நாளைக்கு பதிவிரதா மகாத்மியமும் பிரம்மவியாச உபாக்கியானம்னு அதுக்குள்ளேயே அதாவது ஒரு வருடம் தர்மம் சொல்ல போறான் எந்த ஜாத்தியா இருந்தா என்ன தர்மம் தெரிஞ்சின்றவாள் விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் அது நாளைக்கு அவசியம் ஸ்திரீகள் உங்கள் எல்லாரும் கேட்கணும் ராத்திரி என்ற சரித்திரம் மகன் நாலரை மணிக்கு துர்வாச பிட்சை பாரதத்துல சில சரித்திரங்கள் விட்டு போறது அது விடப்படாதுன்னு வாழ்க்கை அண்ணம் வீடு வாழ்க்கை அதனால நாலரை மணியிலிருந்து சாயங்காலம் ஆறேகா மணி மட்டும் அதையும் கேட்டு போனோம்னா வா ஏற்பாடு பண்ணியிருக்காள் நாலரையிலிருந்து ஆறு மணி மட்டும் அதுக்கு சௌகரியப்பட்டவாள்லாம் அவசியம் வரணும் குருவாச பிக்ஷை சாயங்காலம் ராத்திரி பதிவிரதா மகாத்மியமும் தர்மவியாக உபாக்கியானமும் தர்மவியாக சரித்திரம்னு மட்டும் போட்டிருக்கு அதுக்குள்ள பதிவிரதா மகாத்மியமும் இருக்கு கர்த்தாவனிடத்துல அனுபவித்த ஸ்திரீகளுக்கு சகலமும் வாழ்க்கை அவளிடத்துல இருக்கு சகல போக போக்கியங்களும் இருக்குங்கிறத சொல்றேன் மகா புண்ணிய சரித்திரம் அவசியம் தான் சொல்றேன் கேட்க வேண்டிய சரித்திரம் துர்வாச பிச்சுன்ற ரேஷன் டயத்துல அவசியம் கேட்க வேண்டிய சரித்திரம் அது சாஸ்தா பிரீத்தியும் நடக்க போகுதுன்னு தெரியுது இங்கே பெரிய மகாபாகியம் புண்ணியம் எல்லாரும் அடையணும் அதெல்லாம் ஏகதேசமா அந்த தர்மத்தை பண்றதா தெரியுது இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாருடைய திரவியமும் அதில் விசாரணம் சேர்ந்தாத்தான் இந்த கஷ்டம் நீங்கும் சமூக பாபம் விலகணும் ஆப்னோத சமந்தானம் துவாதசியா பரம் ரதம் காயத்ரியா பரோ மந்திர நமாசு தெய்வத்தம் பரம் அன்னம் இந்த அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு வீடான தானம் இல்லை அதுவும் கலியில பிரத்யட்சம் ஐயப்பன் ஐயப்பனுடைய அனுகிரகம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வேணும் எங்களுக்கும் சாஸ்தாதான் குலதெய்வம் அதனால இது ஏதோ இங்கே பாரதம் சொல்ற சமயத்துல இந்த பெரிய அன்ன பாரதத்துக்கு அங்கமாவே அன்னதானத்தை சொல்லியிருக்காள் பாரதம் காட்டவா ஊத்தனும் அன்னதானம் பண்ணணுமா அவன் ஒரு உள்ளங்களையும் சஸ்திர போஜனம் பண்ணினாள் இங்கே ക്ഷണിയോ സഹസ്രം മൂലം അതിക്കായ പ്രശാസ്ത പ്രീതി ഭാരതത്തിൽ അംഗദാനം അംഗമായും ആയിട്ട് இந்த அன்னதானம் அதனால இந்த புண்ணியத்துல எல்லாருமே கலந்துக்கலாம் சேஷ்டாட்சதை பருப்பு இப்படி எது தெய்வங்கள் கொண்டு கொடுத்து செய்யலாம் நினைக்கிறேன் அவனு சம்மதிப்பாள் நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்கும் இல்லையா நினைக்கிறதா கிரமம் எல்லாருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்கணும் அவசியம் அது எல்லாரும் அப்படியே கலந்துக்கணும் பாரத சிரவணம் பண்ணதுக்கு அன்னதானத்தை ரொம்ப முக்கியமா சொல்றாள் அதோட இஷ்டிகளும் நடக்க போறது சிஷ்யர்களுக்கும் அன்னதானம் சொல்லியிருக்கா எல்லாத்துக்கும் ஆச்சு அது இங்க நடக்கிற அன்னதானம் சகலத்துக்கும் அங்கமாக ஆயிடும் என்ன சாஸ்தா பிரீதியில இங்க நடக்கிற வைபவத்தை பத்தி ஒன்னும் சொல்லி சொல்லி கேட்டிருக்கேன் அது இப்ப இந்த பாரத சமயத்திலேயே இங்க நேர்ந்திருக்கு இந்த பாரதம் முடிஞ்ச உடனே அன்னதானம்னா சாஸ்தா பிரீதி தான் அப்படி நடக்க போறது அதுலயும் வந்து எல்லாரும் கலந்துக்கணும் சாயங்கால உபன்யாசமும் நிச்சயம் உண்டு நாலரை மணிக்கு அதுலயும் வந்து முடிஞ்சவர்கள் தான் கலந்து கொள்றது எத்தனை பெரியவாளை அக்னிஹோத்திரம் பண்றவாளை பார்த்தாலே அதான் முக்கியம் வந்து நிச்சித் கபிலா சத்ரி இவெல்லாம் தரிசனீய தவாள்கிறார் காலம்பரை எழுந்திருந்ததே வேத வித்துக்கள் அக்னிஹோத்திரிகள் பசுமாடு சுமங்கலிகள் இவள் எல்லாரையும் பார்த்தாலே புண்ணியமா அப்படி நூறு இந்த லாபங்கள்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க ஒரு பெரிய லாபம் பார்த்து சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி பெரியவாள்லாம் சாதுக்குள்ளா இருக்காளேன்னு दृष्ट्वा தமயந்தியை வந்து பார்த்தான் அவ அப்படியே தான் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கையை வச்சுட்டே தூங்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணினான்னா வியாசம் தமயந்தி சதா திருஷ்டுவா ருரோத விஷாத்மஜா ஹோத அழுதானா என்ன சொல்லி அழுதான் நாள் எந்த என் மனைவியே வாயுவோ சூரியனோ அரண்மனையில் இருக்கும்போது கண்டதில்லையோ அப்படிப்பட்ட உத்தமைய பாழும் மண்டபத்துல படுக்க விட்டேனே பாபியான நான் தானே இந்த காரியம் பண்ணினேன் அவளேன்னு विद्यां न वायुर्नका विद्याः पुरा पश्यति मे प्रियाम् सेयमद्यसभामध्ये ते ते भूमावनाथवती आदित्यावसवोद्राः अश्विनौ समरुद्गणौ ஏகாதச ருத்ராள் அஷ்டவசுக்கள் சப்த மருத்துக்கள் அஸ்வினி தேவர்கள் எல்லாரும் உன்னை ரட்சிக்கணும்னு கத்தினானாம் நலன் தர்மம் இருக்கு உன்னை கைவிடாதுன்னு சொல்லிவிட்டு பத்து ரூமையில் ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் ரெண்டு புண்ணிய ஸ்லோகேதி ஜாசகிருதி காடெல்லாம் புண்ணிய ஸ்லோகா புண்ணிய ஸ்லோகான்னு கத்தினாளா எந்த பிரபுடைய பேரை சொன்னா கேட்டா பாபங்கள் போகுமோ அப்படிப்பட்ட புண்ணிய புருஷாளாச்சே சொப்னத்துல கூட பொய் சொன்னதிலேயே என்ன கைவிடலைன்னு சொன்னேளே கல்யாணம் பண்ணும்போது கை விட்டுட்டேளே இது கத்தி அப்பத்தான் பிராந்தையா ஆயிட்டாங்கிற சித்த பிரமே உண்டுடுறா ஆடெல்லாம் அலையிறாள் மரத்தை போய் காக்கிறாள் மிருகத்தை போய் காக்கிறாள் அலையினால் ஒரு பெரிய பல பாம்பு விழுங்கிட்டு அவளே உடனே ஒரு வேடம் வந்து காப்பாற்றினான் அங்கிருந்து வரட்டு நடந்து பல ராத்திரி பகல் நடந்து நதி இறங்கி சில நாட்கள் காட்டுல கஷ்டப்பட்டு சேது தேசத்துல சுபாகுன்னு ஒரு சத்யநந்தன் மகாராஜா அவனுடைய ஊருக்கு அஞ்சு மணிக்கு போனாள் ராஜ வீதியிலே கீழே கண்ணும் கண்ணீருமா போறாள் பத்து பதினஞ்சு நாளாச்சு சாத்து கண்ஜலம் கீழே விழுந்து ஏழாவது மெத்தமையிலிருந்து ராஜ மாதா பார்த்தா சுமங்கலிகள் கண்ணு ஜலம் வரப்படாது கண்ணேன்னு ஜலம் எழுதேன்னு தம் வேலைக்காரியை விட்டு கூப்பிட்டு வர சொன்னார் கூப்பிட்டு வந்தா அபாதமஸ்தகம் அழகு தமயந்தி அம்மா நீ யாரு என்னன்னு கேட்டா நான் சைதந்தி வேலைக்காரி பார்த்தா கஷ்டம் வந்து ஐயோ போனடம் தெரியல நான் யாரு வேலை செஞ்சு பழைக்க வேண்டிய கஷ்டத்துல வந்திருக்கேன்னால் ஊரு பேர் சொல்லாமே சொல்லிப்படா நான் ராஜகுமாரி ராஜபத்னி கஷ்டம் வந்து வந்திருக்கேன்னு சொல்லிப்பட வந்த இந்த அவமானத்தை விஜயன் வேலை செஞ்சு சொல்லிவிட்டாள் அதுக்கு மேல அவ ராஜகரத்துல விசாரிக்க முடியாது எந்த ஊரு என்ன இது காக்க முடியுமோ அது வாசல்ல பிச்சைக்கு வந்தா ஏதோ கூடிய அரிசி போட்டு போட்டுடலாமே இதை குறித்து ஒரு குழந்தைகள் இருக்கா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா நீ கல்யாணம் பண்ணி குடிச்சா இதெல்லாம் கேட்டுருந்தா அப்புறம் பிடிச்சி பிடிச்சவனா பிடிச்சி நடுவா அப்புறம் உடனே நீ அவா குடும்பத்தையும் நடத்த வேண்டியதுதான் இதெல்லாம் சாத்தியப்படுமோ முடியாது அது மாதிரி தான் ராஜாங்கங்கள்ல அவ்வளவுதான் முடியும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா இவன் நலன் என்ன பண்ணினா காட்டுல எப்படி போனால் போற பொழுது காட்டு தீ பிடிச்சுட்டு எரியுது ஒரு இடத்துல அங்கிருந்து புண்ணியஸ்லோகான்னு அவரோ கத்தினாய் வந்துட்டேன்னு சொன்னார் பயப்படாதீங்க நான் யாருன்னு கேட்டல தீயில போய் இறங்கி பாக்குறான் ஆர்கோட்டகங்கிற நாகராஜா நாரத சாபத்தினாலே பார்ஷுவாயு வந்தா போல சரீரம் அப்படி குண்டலீகிருத தேகனாய் சுருண்டு கிடக்கான் நாரதர் சபிச்சுட்டார் உன் உடம்பு குண்டலம் மாதிரி கிடக்கணும் அசையாவும் போயிடணும்னு அவர்த்த தப்பு பண்ணா சபிச்சார் அழுதான் புண்ணிய ஸ்லோகம் வந்து தொடுவன் நலம் அப்போ உனக்கு சாப நிவர்த்தின்னு போய் தொட்டு தீரேன்னு தூக்கினான் தூக்கின உடனே அவனுக்கு சாபம் விட்டு போச்சு சரீரம் சரியாயிடுது கீழே விட போனான் விடாதே என்ன தூக்கிண்டே நட பத்தடி வெண்ணிண்டே நடான்னா அவன் சம்ஸ்கிருதத்துல வெண்ணிண்டே நடந்தான் ஏகம் துவை த்ரீணி சத்வாரி பஞ்சா ஷட்டு சப்தா அஷ்டவ் நவா தசான்னா ஒட்டுக்குன்னு கடிச்சது தசான்னா சங்கியாவாச்சகமாயும் ஆகும் அது வர்பு கிரியாயும் ஆகும் கடின்னு அர்த்தம் பாம்பு எல்லாரையும் போய் கடிச்சு போடுறதோ ஏதாவது ஒரு காரணம் இருந்தா தான் கிடைக்கும் அல்லது இவன் கடின்னு பிரார்த்திச்சா கிடைக்கும் கடின்னா கடிச்சு விடுது விட்டுக்குது கடிச்சா உடம்பு மூக்க மாறி போயிடுது ராஜசரீரம் மாறினா விகாரமா குள்ளமாய் கைகால்கள்லாம் குள்ளமா போயிடுது விகாரமான சரீரம் கருத்த சரீரம் ராஜசரீரம் போயிடுது அப்பா பயப்படாதேன்னு கார்கோட்டகன் நான் இந்த இலையில சுத்தி கொடுத்துருக்கேன் ஒரு திவ்யமான வஸ்திரம் பட்டு வஸ்திரம் கஷ்டம் நீங்கி உனக்கு நெல்ல காலம் வரபோது கட்டிக்கணும்னு தோணும் அப்ப கட்டிப்பேன் இப்போ உனக்கு அதை கட்டிக்கணும் தோணாதுன்னு கையில வாங்கி வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டான் உடனே இங்க இருந்து பரம்பிட்டு போறான் வாழை கொட்டு கொட்டு கொட்டுறது ஒரு குளத்தங்கரையில போய் உட்கார்ந்துட்டு அழுதான் நாள் அலங்காரத்தை கொண்டு வந்த லட்சத்துக்காக அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டாள் சமான காந்தி மக்னம் ததிந்தி வரம் பிரியே தவ முகாயானுகாரி சசி त्वद्गमनानुसारिगतयः ते राजहंसागता त्वत्सादृश्यविनोदमात्रमपि मे தெய்வேன நட்சம்யதே தெய்வத்துக்கு என்னிடத்துல இத்தனை வேகமான அழுதானா தெய்வம்னா என்ன இப்படி பண்ணிவிடுது என்ன என்னெல்லாம் பண்றது தெரியுமா ஹே தமயந்தி நேத்திரசமான காந்திகளிலே மக்னம் தலிந்தீவரம் உன் கண்கள் போல இருக்குமே நீலோத்வல புஷ்பம் அந்த புஷ்பத்தையாவது பார்ப்போம் இந்த குளத்திலிருந்து வந்தேன் மழை பெஞ்சு ஜலத்துக்குள்ள மூழ்கி போச்சு அந்த பூக்கள் எல்லாம் அந்த பூவை கூட நான் பார்க்க முடியலையே உன்னுடைய முகம் போல இருக்குமே சந்திரன் அதை மே மேல பார்ப்போம்னு நிமிந்தா மேகைரந்தரித பிரிய இந்த சந்திரனையும் மேகம் மறைச்சு விடுத்தேன் உன் நட போன்ற நடையுள்ள ஹம்சங்களை பார்ப்போம்னு வந்தேனே ஹம்சங்களும் மழவே ஆரம்பிச்சா மானசரசுக்கு போயிடும் ஏபித்வத்கமனானுசாரிகதயா வினோதமாத்திரமபிமே தெய்வேன நட்சம் யதே மானசரஸ்ல இருக்கும் ஹம்சங்கள் மானசரஸ்னு ரொம்ப அழகான இடம் ரொம்ப சிவங்க போறது சாமி இப்ப நான் செஞ்சிருக்கேனே அவ போயிட்டு வந்தாள் போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னால் எங்க ஊருக்கு வரணும் சங்கர்ல நீங்க இருவாட்டிருக்கா அரசிய சங்கரி இருவாட்டிருக்கா நீங்க வரணும் கூப்பிட்டா இருப்போம் அப்போ இவ பேரை சொன்னாள் முன்னாடி இவ பேசில்லை அவர் சொல்லி நீங்க வரணும் வரணும்னா அது என்னமோ ஒரு கூப்பிட்ட புண்ணியம் அவாத்திலேயே வந்து இறங்க முடியாது இஷ்டி பண்ண முடியாது ரொம்ப இதுல வந்து சொன்னார் மாதிரி இருக்கு அவர் நான் மறந்து தேனும் நினைச்சுன்னு காட்டார் அவர் சொன்னதுக்கு மேல சொன்னதெல்லாம் நான் சொன்னேன் ஆமாமா இவ்வளவு ஞாபகம் வச்சிருந்து கேளேன்னார் எனக்கு மறதி இருந்தா நான் உபன்யாசம் பண்ண முடியுமா அவர் மறந்து தேனும் நினைச்சுன்னு காட்டார் அப்புறம் நான் சொன்னேன் இன்னது சொன்னேன் என்ன அப்படின்னு அப்புறம் ஆமாவான்னு ஆச்சரியப்பட்டார் கமனானுசாரி கதையாக தே ராஜஹம்சா கதா ஹம்ச பேடுகள் உன் நடபோல இருக்குமே இந்த உள்ள ஹம்சங்களை பார்க்கும் இந்த குளத்திலிருந்து வந்தேனே மழை பெஞ்சதே அதுவும் இந்த ராஜஹம்சங்களும் மானசரசன் போயிடுது தெய்வத்துக்கு உன்போன்ற வஸ்துக்களை கூட நான் பார்க்கப்படாதுன்னு என்கிட்ட இத்தனை விரோதமா ேராஜஹம்சாகதாத்ய வினோதமாத்திரமபிமே தெய்வேன நட்சம்யதே துவத்தாதிருஷ்ய வினோத மாத்திரமபிமே தெய்வேன நட்சம்யதே உன்னுடைய சாதிருஷ்யம் உள்ள வஸ்துக்களை கூட நான் பார்க்கப்படாதுன்னு தெய்வம் இத்தனை நீ லொத்தனை புஷ்பத்தை ஜலத்துல முங்க முடியா பண்ணிவிடுது சந்திரனை மேகம் மறைக்க முடியா பண்ணிவிடுது ராஜஹம்சங்களை மானசரசுக்கு போக முடியா பண்ணிவிடுது தெய்வத்துக்கு என்னிடத்துல இத்தனை விரோதமான ஆள்தானாம் நலன் இப்படி கதறி கதறி பல நாட்கள் பத்து நாள் நடந்து அயோத்திக்கு போனானா பத்து நாள் கழிச்சு அயோத்தியில ருத்து பர்ணத்துல போய் சமய பண்ணுவேன் குதிரை ஓட்டுவேன் குதிரை சேர்ப்பேன் நானாம் ரூபம் விகாரமா இருக்குன்னு அவன் சம்மதிக்கல ஒரு நாளைக்கு நான் சமய பண்ணி பாக்குறேன் பார்வோம் சமைச்சு கொண்டு போய் வச்சு பட்சங்களை வச்ச உடனே எது கேட்டாலும் தரேன் நூறு நூறு காலம் தரேன்னு லீல நல்ல திறமையா இருந்தா கொடுக்க யோசிப்பாடோ லீலையில அஷடா இருந்தா போகணும்னு சொல்றான் அதனாலதான் இப்ப வேலை கிடைக்கலேன்னு சொன்னானே என்ன காரணம் உங்கள்கிட்ட திறமை இல்ல திறமை இருந்தா கூப்பிட மாட்டானோ உன்ன நீ இருந்தா தான் வேலை நடக்கும் நான் அவனை விடுவனும் அப்படின்னா இருக்கணும் நம்ம திறமையில என்ன இருக்கு வா கூப்பிடறதுல உடனே என்ன பண்ண வேலைக்கு உகுந்துட்டா வேலைக்கு உகுந்து சமயம் பண்ணிட்டு எச்சக்கலை எடுத்துட்டு குதிரை ஜெயிச்சுட்டு புல்லு காய்ச்சி குதிரைக்கு வைக்கிறது சமயம் பண்றது எச்சங்கள் எடுக்கிறது இப்படி கஷ்டப்பட்டார் எல்லாம் சத்தியத்துக்காக தர்மத்துக்காக இப்படி அந்த வேலை செஞ்சுருக்கான் ஆனா இப்படி இருந்துருக்கிற பொழுது சாயங்காலம் வந்த உடனே ஒவ்வொரு அழுவனா பாபுக்கு வந்து பேரண்டு எந்த எந்த இடத்துல கஷ்டப்படுறானோ காட்டுல அல்லது எந்த வீட்டுல போய் அவன் எச்சக்கல் எடுக்கணும் அவளும் கஷ்டப்படுறானோ அவளும் வேலை செஞ்சுருக்காங்க அப்படி இப்படி சொல்லி அழுவனா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அழுவனா ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இப்படி கொனுசா உபதிஷ்டது கைவிடலேன்னு சொன்னேனே அந்த சொல்ல நம்பி எந்த புருஷோடத்துல போய் வேலை செய்யறாளோ கம்மாசாத்தியோபதி இப்படி பறக்க விட்டுட்டு வந்துட்டேனேன்னு அழுவனா வேலையெல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் உட்கார்ந்து என்னாச்சு குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்கிறது அழுது அவ தாத்தா பாட்டி பார்த்தா குழந்தைகள் சாப்பிடலே ராத்திரி தூங்கலே அழுது இந்திரசங்கனும் இந்திரசங்க ஆயுதோபம் இல்லாம இருக்குமா குழந்தைகள் உடனே அவா என்ன பண்ணினார் பல பிராமணால பூஜி ரேஷ்டமா பூக்களும் பூமியும் தரும் நலனையோ தமையோ நீங்க பார்த்து வரணும்னு அனுப்பிச்சாள் தேசா தேசம் போனால் பல பிராமணா போய் பார்த்துட்டு காணும் ஒரே ஒரு பிராமணன் சுலே வந்து அவன் எல்லாத்தையும் சுத்தி வேதரித்து அவர் சுபாகுதுக்கான சேதி தேசம் உள்ள போனார் அங்க அரமனை போய் போய் பண்ணார் பாத்தத்திலேயே இவர் சாதமே இறங்கல இவருக்கு தெரியுது அவள் இவர் முகத்தை பார்க்கல கிளம்ப போறவங்க அவளை எரி கடன் ஒண்ணு கொடுத்தாள் அம்மா என்ன தெரியுதான்னு காட்டாள் எங்க அண்ணாவுடைய சிநேகிதராட்சி நீங்கள் எனக்கு தெரியாதானா ஓன்னு அழுதாள் இவாழ அவர் அழுத இது சுனந்தேன்னு சொல்லி ராஜாவுடைய சகோதரி அவ பார்த்துட்டாள் உடனே தன் தாயார்த்த போய் சொன்னாள் ராஜ மாதாட்ட அம்மா அம்மாத்து வேலைக்காரியோட அசிங்கி ஒருத்தர் அழகா இவ்வளவு அழகா சொன்னாள் உடனே அந்த அதிதி கூப்பிடு வாழ்ந்தார் கூப்பிடு வந்தாரு சுனந்து அம்மா கூப்பிடுறா வாழ்ந்தார் வந்தாரு ராஜ மாதா கேட்டாள் நீர் என்ன எங்காத்து வேலைக்காரியோட அழுது என்ன காரணம் கேட்டார் உடனே சொன்னார் மாதிரி தீவ மகாராஜா மகாராஜாவுடைய பெண் தமையின் தேவை கலந்து பத்னி கலன காணையொளி நானும் குழந்தைகள் கலர்றது அதுக்காக என்ன அனுப்பிச்சால் நீ வந்து கண்டேன் எங்கிட்டியான்னு கேட்டார் ஆமாண்டாள் உடனே தன் பெண்ணை விட்டு அழிச்சு போக சொன்னாள் அவளை அந்த சைதன் தீனு விட்டு ஒரு கமல ஜலம் கொண்டு அந்த பெண்ணும் தாயாருமா உருவத்தினுடைய மத்தியில விட்டு அலம்பி பார்த்துட்டு பொங்கோடு கதறினார் அவளை நின்று தமயஞ்சி என்ன அந்த உருவத்தினுடைய மத்தியில பிறக்கிற போதே சகஜ பிப்ருத்தமா சகஜ பிப்ருத்தமா பிறக்கிற போதே ஒரு ஷஹப்பு மச்சம் ஒண்ணு ரெண்டு புருவத்தினுடைய மத்தியில் அவளுக்கு இருந்ததாம் அதை பார்த்தாள் பார்த்துட்டு கமயந்தான் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ராஜ மாதாவுக்கு கட்டின அழுதாள் என்னன்னா அம்மா நீ எங்க அக்காவுடைய பெண்டி நீ எங்க அப்பா அப்பாவாத்துல உங்க அம்மா பிரசவிக்கிற போது நான் கூட இருந்தேன்டி இந்த மச்சம் உனக்கு இருந்ததுடி அப்பவே எங்க அப்பா சொன்னாள் யாரு கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவன் சக்கரவர்த்தியா இருப்பான் அப்படிப்பட்டவன் தான் இவளை கல்யாணம் பண்ணி பண்ணு சொன்னாலே உனக்கா கஷ்டம் வந்து நீ மூணு வருஷமா எங்க ஆத்துல சமயம் பண்ணி நீ எச்சகல் எடுத்துட்டு இருக்கேன்னு அழுதாள் உடனே தன் தாயாரோட கூட பிறந்தவள் தெரிஞ்சு யோகோ ஒரு கதறினாள் அம்மா பட்டு பீதாம்பரங்கள்லாம் தரையும் கட்டிக்கோன்னா தொடமாட்டேன்னுட்டாள் உடனே அம்மா நீங்க வாஸ்தவமா எங்கிட்ட அந்த இருந்தா ஒரு காரியம் பண்ணணும் குழந்தைகள் சாப்பிடலையா தூங்கலையா குழந்தைகளை போய் என்ன நான் பார்க்க முடியாது என்ன கௌரவமான முறையில அனுப்புங்கன்னாள் உடனே பேஷான தேரை கொண்டு வர சொல்லி உத்தாளான மந்திரிகள் பிராமணாலை சேர்த்து குழந்தைகள் இருக்கிற உபதேசத்தில் விட சொன்னால் தமயந்தியே குழந்தைகள் தாய் வந்ததே ஒரு வாறு மனசாந்தி அடைஞ்சது தாயார பார்த்தது ஆனாலும் அப்பா அப்பா இருந்தது அங்க போய் வச்சுட்டு அவளுக்கு காரியம் உடனே கவலைப்பட்டு இருந்தாள் இப்படி இருக்கிற போது பல பிராமணாலே நலனை தேடுறதுக்காக அனுப்பிச்சாள் கமைத்து பல பேர்கள் அனுப்பிச்சாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லி அனுப்பிச்சாள் இந்த ஸ்லோகத்துக்கு யாரா பதில் சொன்னா வந்து சொல்லுவோம்னு சொல்லி அனுப்பிச்சாள் எல்லாரும் அப்படி போற போது பர்ணாதன் ஒரு பிராமணன் அவன் அயோத்திக்கு போனான் அங்க போய் சாப்பிட்டான் சாப்பிடற போது இந்த ஸ்லோகத்தை சொன்னான் அவன் சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தை இவன் இந்த பாகுக்கன் அங்க பரமாடுறான் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாருன்னா வஸ்திரார்த்தம் அனுரக்தாம் பிரியாம் வந்து தூங்குறவளை அனாதியா கைவிட்டு துணியை கத்திரிச்சிருந்து அன்பு வைத்தவளை கைவிடலாமா இது நியாயமா என்று ஒரு ஸ்லோகம் இதை சொன்னார் அவர் சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தை இவன் பாவுக்கன் பரமாறிண்டே இருக்கிற போது கண்கலங்கி இதை கேட்டுக்கிட்டு வாசல்ல எச்சக்கலை போடுற போது அவனை பார்த்து பல சொன்னார் வைஷமியமதி சம்பிராப்தா ஜாயந்தி कुलस्त्रियः இந்த ஸ்லோகத்தை இவன் பதில் சொன்னான் என்ன சொன்னான் கணவனுக்கு வந்த கஷ்டமானது தெய்வத்தினால் வந்த கஷ்டம் தானாக ஆக்கி கொண்டதில்லை என்பதை உணர்ந்து உத்தமிகள் பொறுத்து கொண்டிருந்தால் பதிவிரர்களுடைய கஷ்டம் தங்காது அவ கண்ணிலத்த தெய்வம் போக்கும் என்று ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நினைச்சான் இத போய் சொன்னான் இப்படியே பண்ணாதம் தமயந்திக்கு தன் கணவனுடைய பதிலாவே தோன்றுது ஆனாலும் விகாரமான ரூபமா இருக்கான்னு சொல்றாள் என் பிரபு சக்கரவர்த்தியாச்சே ராஜசின்னமா இருப்பனே விகாரமான ரூபம்னு சொல்றாளே நான் என்ன பண்ணுவேன்னு அழுதாள் இப்படி கதனிட்டு இருக்காள் குழந்தைகளோ கதறது அப்பா அங்கங்கிறது ரகசியம்னா ஒரு நாளைக்கு அம்மாவை கூப்பிட்டாள் அம்மா நான் ஒரு தப்பு பண்ண போறேன் நீங்க சம்மதிக்கணும் இதை வேற சொல்லிட்டா அப்பா கூட தெரியப்படாது இல்லை அம்மா என்ன இல்லை இந்த காரியம் பண்ண போறேன் இதுல இருந்து என் கணவனை நான் கண்டுபிடிக்கலன்னா குழந்தைகளை நீ பாத்துக்கோ என்ன தேடாதே நான் உயிரை வச்சு மாட்டேன் சொன்னால் அம்மா நீ உயிரை விட்டா குழந்தைகளை நான் என்னமா ரட்சிப்பேன் என்னமோ எனக்கு பத்தா இல்லாம நான் இனிமே ஜீவிக்க மாட்டேன் இந்த ஒரு தப்பு பண்றேன் இதுக்கு நீ பொறுத்துக்கணும்னா என்னன்னா அப்பா எழுதினா போல ஒரு லெட்டர் எழுதி கவர்ல போட்டு முத்துப்பண்ணனுக்கு அனுப்புறேன் இந்த பாகுக்கன்னு சொல்றவன் என் கணவனோன்னு நினைக்கிறேன் ஆனா ரூபம் மாறி இருக்கு என்ன எழுத போறேன்னா நாளை தினம் என் பெண் தமயந்தி இன்னொரு புருஷன சுயம்பரத்துல வரிக்க போறாள் காலையில ஆமா சூரியோதயே பரயிஷ்யதி பக்தாரம் பரயிஷ்யதி கிஞ்சரோ வந்துட்டானா போயிட்டானு தெரியல என்னமே அவனை எதிர்பார்க்க போறதில்லே சகிநாய தேவி நாளை காலையில சுயம்பரத்துல வேறு புருஷனை வரிக்க போறா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வரலாம்னு எழுதிருக்கு இந்த கவருக்குள்ள போட்டு ஊட்டி இந்த சுதேவன்கள் பிராமணன் எல்லாம் கைராசி அவருக்கே கொடுத்தனுப்போம்னு கொடுத்தனுச்சார் அவன் இங்கே நடந்து போய் சிரமப்பட்டு ராஜாட்ட கொண்டு போய் காலம்பரை எட்டு மணி கொடுத்தாரு அதுதான் கிருதாவளக்கின்னு எழுதிருக்கு ஆக்கிரம் அன்னைக்கு மறுநாள் தானே அர்த்தம் ஆத்தானவன் அவனுக்கு தமயந்தி வந்து நமக்கு பத்னியா கிடைப்படா நம்ம கழுத்துல மாலை போடுவா இது கிடைக்குமான்னு அவனுக்கு சந்தேகம் ஆனாலும் கிடைச்சா லாபம்னு தோணித்தது காலகாலம்புரன்னு எழுதியிருக்கே இங்கிருந்து ரொம்ப தூரம் இருக்கு நூற்றுக்கணக்கான யோஜனை உள்ள இடம் விதர்ப தேசம் அயோத்தியிலிருந்து உணர போகணுமேனு கவலைப்பட்டான் கூட்டம் அடிச்சார் இது மாதிரி ஜீவன் நலம் தெரியலையா அவன் வரிக்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்காள் ராஜாக்களும் ராஜகுமாராலும் ஆயிரக்கணக்கான பேர்கள் தேரும் குதிரையும் யானையும் அந்த வீதியில வந்து கிடக்கான் ராஜ வீதியிலே ஒரு மாசமா வரதா இருந்தா வரலாம்னு சொல்லிருக்கு நாளை காலம்புற எழுதிருக்கே இன்னைக்கு புறப்படா போக முடியுமான்னு ஆசா சுவர்ணம் பாகுதனை நிமிடம் கண்ண முடிந்து அழுதானா நீங்க ஆஹா ஆபத்தியாக விஷய குழந்தைகள் பிடிச்சி வீடு மனமா வணக்க போற வீடு கணவனை நீங்க கூட இப்படி தோணி போச்சா ஆஹாஹா இப்படி தோணுமா ஸ்திரீகளுக்கு என்றெல்லாம் இன்னூறு அழுதுகிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு போகும் குதிரையும் நானா ஏன் யோசிச்சேன் குதிரை போகுமா போகாதான்னு யோசிச்சேன் உங்ககிட்ட போய் அழுதேன்னு சொல்லாமா பார்ஷ்ணேன்னு சொல்லி நல்ல சாரதி அங்க வந்து வேலை செஞ்சுருக்கானோ இல்லையா இங்க அந்த குதிரையும் குழந்தைகளையும் தேரையும் வந்து விட்டு விட்டு வந்தவன் அவனை மட்டும் அழிச்சுக்கிட்டான் ஏன்னா அங்க அவன் கழுத்துல மாலை போடாம இதையா ஓனம் விட்டான் அதை வந்து வாத்திரை எல்லாம் அவன் சொல்லிட்டு போனவன் அதுக்காக பழகின பயலா இருக்கக்கூடாதுன்னு வேற புது வம்சா இருக்கணும்னு இவனை அழிச்சுக்கிட்டு பரப்பு போனான் பார்ஷ்ணேயன் இந்த பாவுக்கன் ஓட்டுறான் ராஜா இதான் வேற உச்சூரில் இல்லை இருக்கு காட்டுல பட்டு பட்டு பட்டு போற கழுத்துல சூக்கமான ஒரு பீதாம்பரம் மேல பூத்தின்னு சொன்னார் ஏன்னா சுயம்பரத்துல என்ன போய் தலையை நீட்ட போறார் அதுக்காக எந்த பட்டு கிளம்பும் பட்டு பிரச்சாரத்தை கூட வாங்கிட்டு போவோம்னே கிளம்பும் அப்படி இருக்கும்போது மகாராஜா அவங்ககிட்ட தான் பட்டு கட்டுருக்கு வீட்டு கழுத்துல போட்டு போறான் ஒரு ஊருக்கு வெளியில வெட்டி பார்த்தான் வெட்டி பார்த்ததுல குதிர போற வேகத்துல காத்து அடிச்சு பறந்து போயிடுச்சு முகூர்ந்து விட்டு பட்டு ஏ பாகுகா என் பட்டு பறந்து போய்விட்டது என்று சொன்னான் ராகுகான்னு கூப்பிட்டு போய்விட்டதுன்னு சொல்றதுக்குள்ள அது ஒரு பத்து மணி வந்துட்டு போல நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிறதுக்குள்ள பத்து மயில் வந்துட்டு திரும்பி போயிட்டு இருந்தா சுயமரத்துக்கு போக முடியாது பட்டு போனது போனதுதான் போனா போட்டோம்னா அப்போ இவனுக்கு ராஜாக்கு சூப்பர்மனுக்கு அவங்க ஒரு கூட வந்துருச்சு என்னமோ வெயில குதிர ஓட்டுற சக்தி இருக்குன்னு அம்பாமா பேசலையா இதுகிட்டையும் ரெண்டு வித்தை இருக்குடான்னா என்னன்னா அக்ஷ வித்தையும் கணன வித்தையும் இருக்கு பூதாட்டத்துல நான் உட்கார்ந்து அந்த மந்திரத்துக்கு இருக்கா எனக்கு தான் ஜெயிக்கும் கணனை வித்தை இப்ப இந்த மரத்துல இத்தனை கோடி இலை இருக்கு இத்தனை கோடி பழம் இருக்குன்னு சொல்லுவேன் சொன்னா ஆறு எண்ணி பாக்குறதுன்னா ரெண்டு கடையை எண்ணி பாருன்னா பஞ்சோனம் சதமேவ ரெண்டு களை இருக்கு இதை எண்ணி பாரு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இலையும் தொண்ணூத்தி நாலு பழமும் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பழமும் இருக்கும் ஒரு பழம் குறைச்சல் ஒரு இலை கூட ஒரு ஒரு கடை எழுதி பாருங்கன்னா நீ பார்த்தா பார்த்தா விஜயா நான் நலனே நலனுக்கு பாவம் பண்ணு பேரிப்போ அதை மறக்கப்படாது இல்லையானா ஆமான்னா எனக்கு இது திருக்குடு அஸ்வதி சொல்றேன்னா எல்லாம் ஸ்வயம்பரம் ஆனதுக்கு அப்புறம்னா ஸ்வயம்பரம் ஆனதுக்கு அப்புறம் ஆறு ஆறு கண்டா இப்பவே சொல்லுவோம்னா கோயம்பரத்துக்கு போக முடியாதேன்னா அதை நீ சொல்லலன்னா நான் குதிரையை கட்ட மாட்டேன்னா பார்த்தான் சுபர்ணன் நான் சொல்றத சொல்லி பண்றேன் நீ சொல்றது இப்போ வேணா எனக்கு அப்புறம் சொல்லி கொடுவோம் மெனக்கட்டப்படாதுன்னா அப்படியானா சரின்னா அக்ஷ வித்தியும் கணன வித்தியை மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் கீழ் அணுகி உபதேசம் பண்ணின உடனே ராஜா சுபர்ணனுக்கும் வாஷ்ணேயனுக்கும் தெரியானே ஈடியா விஷத்தை கட்டிக்கிண்டு இங்கிருந்து கடிபூஷன் கீழே பிடிச்சான் நீயா உள்ள இருந்து என்னை இத்தனை நாளா தொந்தரவு பண்ணியது அவனை சபிக்க ஆரம்பிச்சான் ராஜா நாளன் அப்போ அந்த ஹரிபூகன் அப்பா சபிக்காதே இந்திரசேனனுடைய அம்மா சபிச்சு விட்டாளன்னுக்கே என் நாதம் என்கிட்ட வச்ச அன்புக்கு அளவே கிடையாது யாரோ பாவிகள் திருச்சோனியம் வச்சு மாத்திருக்கான் என் பிரபுனுடைய பிரியம் என்கிட்ட குறைய முடியா பண்ணினவன் வயறு என் வயறு எரியறதுக்கு மேல நூறு பங்கு எரியணும்னு அவன் சபிச்சாளா மூணு வருஷ காலமா ஒண்ணு உள்ள கார்கோடகன் கடிச்ச விஷத்தினால நானாக்கம் தவிச்சேன் இனிமே சபிக்காதேன்னு சொல்லி ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துக்குள்ள போய் பூமி பாரு காந்தி மரம்னு மரம் பூந்த காந்தி மரம் களி உள்ள பூந்த மரம்னு தொடமாட்டா விஷயத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு காந்தி மரமும் தமிழ்ல பேரு உள்ள பூந்துட்டான் உடனே வந்து இதெல்லாம் இவனுக்கு சரியில்லை ருதுபர்ணனுக்கு சேர ஊட்டின்னு போறான் நாளைக்கு சுய மரம்னா இன்னைக்கு நாலு மணிக்கே விதர்ப தேசத்துல ராஜ வீதியில தேர் போடுது அவனுக்கு நலம் ஓட்டுறதுக்கு தனியான சப்தமா முதல்ல காலடி முகம்னு பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு ஓட்ட கழுக்குமா ஷவுக்கு சுருக்கிற நாதம் முதற்கொண்டு திறமையா அதை பார்த்து ரெண்டு பேர்கள் தெரிஞ்சுட்டான் விதர்ப தேசத்துல ஆறு நாள் நளனுடைய குதிரைகளை கொண்டு அங்க விட்டுருக்காளோ இல்லையோ அந்த குதிரைகள் தங்கள் எஜமானும் தேரோட்டின் வந்துட்டான்னு தெரிஞ்சு ஓடு கத்திட்டுதான் அவன் தமயந்திக்கும் தெரிஞ்சதோ அவங்க வேழாவது மட்டுமே ஓடி வந்து பார்த்தாலாம் தனிர்கோஷம் சுஷ்ரூ സദൃശം രഥ നിർഘോഷം നേനേ ഭൈമീ തഥായാ ദമയന്തിയും നളനുടേ കുതിരകളും തിരിഞ്ഞിണ്ടെല്ലാം ഓട്ടിന് വരാൻ തേറിനി ഭേമീനി പ്രഥ നിർഘോഷം മേനേ ഭൈമി തഥായാ കുതിരകളെല്ലാം ഹോന്ന് കത്തിച്ചതാണ് ആറ് പുതരെയും തങ്ക യജമാനം വന്നിട്ടാന്ന് தமயந்தி மேல ஏழாவது மெத்த மேலே இருந்து அந்த சவுக்கு பிடிச்சதோ கால் வச்சுருக்கிறதோ அந்த புதர நாதமோ புதர பட்டு பட்டு நடக்கிறதோ சவுக்க தட்டுறதோ எல்லாம் தன் கணவனா இருக்கு ஆனா ரூபே மேசி விபரியாக ரூபம் விக்காரமா இருக்கு என் பிரபு நன்னா இருப்பாளே விக்காரமா இருக்காளே ஒண்ணும் புரியலையேன்னு கண்ணால் ஜலமுட்டு அழுதாள் அரசனுடைய தமயந்தியினுடைய அப்பா பீம மகாராஜாவுடைய அரம வாசல்ல போய் சேர நிறுத்தினான் நிறுத்தினது ருத்துபர்ணன் கீழ் அடங்கி இதுவெல்லாம் பார்த்தான் இந்த நட்டல்ல என்ன இருந்தது பதினாயிரம் குதிரையும் தேரும் யானையும் ஒட்டரையும் ராஜாக்களும் ராஜகுமாரானும் ஆயிரக்கணக்கா வந்து கணக்கா ராஜ வீதியிலே அந்த திருமூக்க ஒரே குதிரையும் தேருமா இருக்குன்னு இருந்தது சுத்தி சுத்தி பாக்குறான் ஒரு மொத்தமாட்டு கூட காணும் நச்ச கிஞ்சித் பிரதாபஷ்யது சத்ருவேதபுரம்னு ஒரு சன்னியாசிகிட்ட சொன்னாராம் ஒரு கிராமம் ரோட்ல போற போது சன்னியாசி என்னன்னு கேட்டாரா சத்ருவேதபுரம் சுண்டைக்கா மாதிரி இருக்கு இதை போய் சத்ருவேதபுரம் சொல்றேன்னாரா அவர் சொன்னதுலேருந்து சுண்டைக்கா உள்ளூர் ஆயிடுச்சு இப்படி கிருஷ்ணாபுரி ஜில்லாவில் ஒரு ஊர் உள்ளூர்னு ஒரு பெரிய பிரபு அவர் லெட்டர் எழுதிட்டார் ஒரு பயிர் இருக்கு இங்கெல்லாம் வரணும் எங்க அம்மா சமுதாயத்தை மணி போறா இருபத்தஞ்சு மணி போறா வரணும் இருந்து கடைசியில என் பெயர் எழுதி அவாட்டு என் நமஸ்காரத்தை சொல்லணும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொன்னேன் வர ஒரு வழி எழுதிட்டு நீ வந்து இவாள்லாம் ஒரு வந்துருச்சு கூட்டமா யாகம் முடிஞ்ச வரல கூட்டமா நான் சொன்னேன் ரொம்ப சிரமப்பட்டு யாகத்திலிருந்து நீங்க போனமே எனக்கும் ரொம்ப ஒரு வழி வரேன் யோஜனை பண்ணிங்கன்னு நான் போவாதீங்கன்னா அவன் நிறைய பிரயோஜனங்கள்லாம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா இவாளுக்கும் அவளுக்கு போய் எவ்வளோ பண்ணோம்னு என்ன இருக்கு தருத்தான்னு எது போனா அந்த எஜமானம் சென்னையில படுத்துட்டு இருக்கான் பரம்பரை போறா எங்க வந்து எல்லாருமே கேட்கறான் அரோ லெட்டர் ஒண்ணுமே எழுதிருக்கா விபரீதமா எங்க முடிக்கிறா கடைசியில் அவாத்த மனுஷாள் கையால் சம சாப்பிட்றா வர சலதி புத்திவாள்னா புரிவாளா இந்த லெட்டரை அது பார்க்கலாம் நச்ச நச்ச சதா பசியது பிரேட்சமானோ முகுர்முகுன்னா வீதியில பார்த்தா உன்ன காணும் சூப்பர்னு ஆறு வருஷம் ஆட்சி கொடுத்த லெட்டரை வாங்கி இப்படி வந்துட்டோமேன்னு நினைச்சேன் அவமானத்தை ஆற்று சொல்லிக்கிறது ஒரு விருணம் எந்த மேல போனா ராஜா இருக்கார் தெய்வ மகாராஜா அவர் வயசானவர் தமயங்கியனுடைய அப்பா ருத்துபர்ணம் வந்ததே எல்லாத்துக்காக இப்படி திடீர்னு இங்க வந்தீர் என்ன காரியம் கேட்டானாம் அகஸ்மாத்ரீமந்திரம் நஸ்மவிந்ததி பண்ணி ரகசியமாக சமாச்சாரம் தெரியாமே என்ன இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்தேளே என்ன காரியம் வாருங்கோ வாருங்கோ நானா ராஜா அவன் ருஜுவா பேசினவன் சூழ்ச்சி போட்டுது அவன் கட்டணம் வந்திருக்குன்னு வந்திருக்கான் எங்க வந்து கங்கனா ராஜா வெட்டிக்காரன் ருசுபர்ணன் ரங்கநாதன பூஜை பண்ணவனும் இல்லையோ கொஞ்சம் கத்தினாலும் கொஞ்சம் அதுல இருந்து தப்பிச்சு பண்ணவும் இல்லையா என்ன சொன்னா உங்க நமஸ்காரம் பண்ணணும்னு வந்தேன் நானா பவந்தமபிவாதுகா ஆமா லெட்டர்னு சொல்லலன்னு லெட்டர் ஆதரவு வச்சுட்டு வந்துட்டான் அகதோஸ்மீச்சுவாச்சைரம் பவந்தமபிவாதுகா நமஸ்காரம் பண்ணம்னு வந்தேன் நானாம் ஏதோ காரியமா வந்திருக்கான் அப்புறம் விசாரிப்போம்னு இருந்து அரமணியை ஒழிச்சு விட சொல்லி சமையல்னா என்னோட கூட பாபுக்கன் வந்திருக்கான் அவன் சமைச்சுதான் சாப்பிடுவேன் பாபுகன் வீதியை பார்க்கவே இல்லையா வாஷ்ணேன் தான் கூட இருக்கான் பாபுகன் போய் டேரா விட்டு குதிரை எல்லாம் விட்டு கிழிச்சு கிழிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு நீர்ல நடந்து செய்த தலையை வச்சுட்டு கண்ணால ஜலம் மட்டும் அழுதுன்னு இருந்தான் தமயந்தி ஒரு பூஷணம் வரிக்கிறதுக்காக ராஜாக்களும் ராஜகுமாராலும் வந்திருக்காள்னு லெட்டர்ல எழுதிருக்கு நானு சாயனத்துக்கு முதலையும் தேர் மந்தத்தை பார்க்கணும்னு அவனுக்கு ஒலிச்சே பார்க்கல தேர்ல சொல்லி தன் வேலைக்காரி அனுப்பிச்சு அஞ்சு நடந்தது பாரமான வேலைக்காரி அனுப்பிச்சு இந்த தேர் ஓட்டின்னு வந்து தேர்ல உட்காந்துருக்கானே அவனை போய் கேளு யாரு எங்க வந்து என்னது கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சாரு இந்த மாதிரி தமயந்தி காக்கிறாள்னு கேசினி போய் சொன்னாள் பாகுபன் எனக்கு பேரு நான் சுகர்ணனுக்கு தேர் ஓட்டின்னு இருக்கேன் இந்த மாதிரி தமயந்தி ஒரு அப்பாட்டை லட்சம் வந்து நாளை காலம்புல வேறு புருஷனை வைக்க போறதாக அதற்காக ராஜா வரணும்னா நான் தேர் ஓட்டின்னு வந்திருக்கேன் பேரு பாகுபன் சொல்லி அனுப்பிச்சார் உடனே இதை போய் சொன்னார் கண் கலங்குது இரண்டாவது பரீட்சை ஒன்று பண்ணினார் ஒரு பிராமணன் வந்து கர்நாதன் ஒரு பிராமணன் ஒரு ஸ்லோகம் சொன்னானே அந்த ஸ்லோகத்துக்கு நீங்க பதில் சொன்னீங்களாமே அதை மறுபடியும் திரும்பி சொல்ல சொல்லி காக்கிறாள் இதை போய் சொன்னதே அதே இங்க என்ன பதில் சொன்னாலும் वैषम्यमपि सम्प्राप्ता मोहपायन्ति कुलस्त्रियः आत्मानमात्मना सत्यः சம்சயாः எத்தனை கஷ்டம் வந்தாலும் உத்தமிகள் கணவனுக்கு வந்த கஷ்டத்தை தெய்வம் கொடுத்த கஷ்டம் இது நீங்கும் என்று நம்பி இருப்பார்கள் கஷ்டம் நீங்கி போயிடும் சொன்ன ஸ்லோகத்தை திரும்பி சொன்னானாம் சொன்னார் கதறினார் என் கணவனுடைய பதிலாவே இருக்கே ரூபம் மாறி இருக்கே நான் என்ன பண்ணுவேன் மூணாவது ஒரு பரீட்சை பண்ணினார் என்ன சாப்பாடுக்கு சமையல் பண்றதுக்கு சாமான்லாம் சேர்ந்து அனுப்பு நீ கூட போயிரு வேற உத்தரங்க விடாதே தீயும் ஜலமும் கொடுக்காதே என்ன பண்றான்னு பாருனாரு போன எல்லா சாமானும் போயிடுச்சு காட்டு அவன் சமைக்க ஆரம்பிச்சான் மரம் எடுத்து அடுப்புல வைக்கிறான் குப்புனு பிடிச்சிருக்கு பெரிய பாத்திரத்தை பாக்குறான் ஜலம் தீமான தீர்த்தம் வருது ஈசன் பார்த்துட்டு ஊருக்கு போய் சொன்னால் என்னம்மா ஆச்சரியமா இருக்கு கவியால சுத்தா வரகு பிடிச்சுக்கிறது அண்ணால பார்த்தா பாத்திரங்கள்லாம் ஜலம் ஒவ்வொருது நூறு நூறு சாமர்த்தியமா இது தபஸ்தான் நாள் போய் கணவன் தோன்றது ரூபேனேஸ்து விபரியா ரூபம் மாறுதலா இருக்கேன்னு மூணாவது பரீட்சையை பார்த்துட்டு கண்ணால் ஜனம் விட்டு அதனால் ஆறாவது ஒரு பரீட்சை பண்றார் நீ போய் நின்று அங்க உதவி பண்றா போல அப்படியே அவன் அண்ணன் என்னென்ன போயிருக்கும் போது பண்ணி வச்சிருக்கிற பட்சத்தை சுட சுட ரெண்டு இடத்துல வந்துட்டு அந்த வாசனையிலிருந்து பரீட்சை பண்ணுவோம்னு சொல்லி இப்படி சொல்லி இருந்துச்சா இது இப்படி ஏதோ தேங்காய் அங்கா திரும்பி கொடுக்குறா போல அப்படியே போய் இருந்துட்டு அப்படி சில பேர் இப்படி ஒத்தாசம் பண்றா போல இருந்துட்டோ வறுத்து வச்சிருக்கிற மிஞ்சிரு பத்தம் தோன்றணும் அது மாதிரி சுவாமி நைவேத்தியத்துக்காக பண்ற பாயசத்துக்கு போடுற ரொம்ப திருடம்னே அதான் மயத்தை வலிக்கிறது அப்புறம் வயிறு ஒப்பி போயிடும்னே வயத்துல வர வியாதியில இதனாலதான் விடையை கொண்டு வருவது நைவேத்தியத்துக்கு முன்னாடி பாயசத்தை பிடிச்சி விடுறது உபாசம் பண்ண போறா போல இப்படி கூட இருக்கிறது துணுடும் இன்னும் சில பேரில் எனக்கு இன்னொருத்தர் இருந்தா சமைக்க வராதும்பா என்ன அர்த்தம் தெரியுமோ சொல்லுண்டே இருக்க முடியாது இன்னொருத்தர் இருந்தா இன்னொருத்தர் இருந்தா சமைக்க வராதான் வரது வரையோன்னு இப்படிலாம் எத்தனையோ ரஷடுகள் அவ என்ன பண்ணினா இவ போய் கூட ஒத்தாசி பண்றா போல அங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தா லட்சியங்கள்லாம் சுட சுட பண்ணி வச்சிருந்தா அந்தாண்ட போயிருக்கு நூறு ஒன்று விடைய திருநம்பா வந்து நம்மையும் கையில கொடுத்தா பிராஷ்யமத்வானளம் சூதம் பிராக்ரோஷத்ருஷதுக்கிதா சாப்பிட்டு அந்த வாசனையை பார்த்து ஒவ்வொரு கதறினாலாம் அவன் கைக்கு தனி வாசனையா அவன் சில ஸ்திரீகளுடைய சமையல் சில சமயக்காரனுடைய சமையலுக்கு தனி வாசனை இருக்குங்க அவன் கையால தொட்டா போற புளிய அதுக்கு தனி ஒரு வாசனை அசடா இருந்தா இது நல்ல புளி இல்லை நல்லா புளிக்கிறதே கூட புளி போட்டா புளிக்காதான் இதுவும் புளி புளிக்கும் அப்புறம் இப்படி வர சொல்லுவாங்க இருக்கணும் இல்லையோ அது நூறா பாபம் பண்ணிருக்கு இவருக்கு எனக்கே தெரியலன்னா அப்படியே எதையாவது சொல்லுவான் சிலவன் கை ஊசி போயிடும் சில அம்மா கை ஊசி போயிடும் கையே வேண்டாம்னு சில அம்மா கட்டாட்சம் பட்டாலே ஊசி போயிடும் தேங்காய் சாதம் பிசைறவும் அந்த அம்மா பார்த்தா போறோம்னு ஊசி போயிடும் அது என்னமோ அந்த அம்மா பிறந்தவளை அதுக்கு ஆறு என்ன பண்றது கோவிச்சுக்கிறது சில அம்மா கண்ணால பார்த்தா போறது வாசனையா இருக்கும் அது அவளுடைய யோகம் அவன் கைக்கு ஒரு வாசனை உண்டு அந்த வாசனை அந்த பட்சியத்தை சாப்பிட்டுவிட்டு ஓடு கதறினாலாம் பிராஷ்யமத்வானளம் சூதம் ஓடு கதறினால் இந்த வாசனையை பார்த்துட்டு என் நாதனுடைய கைக்குத்தானே இந்த வாசனை இருக்கும் இது யமனுடைய அனுகிரகத்தால கிடைச்ச ஒரு வாசனையாச்சு இந்த வாசனை வேற ஒரு கைக்கும் இருக்காதே ரூபம் மாறி இருக்கே நான் என்ன பண்ணுவேன்னு ஊர் அழுதாள் ஐந்தாவது பரீட்சை கடைசி பரீட்சை என்ன புத்திசாலித்தனம் பாருங்கோ இந்திரசேனனையும் இந்திரசேனையும் அதான் அவனுடைய குழந்தைகள் ரெண்டு குழந்தையும் கையில நீ பிடிச்சிட்டு போ என்ன பண்றான்னு சொல்லுவோம்னா உன் சமையெல்லாம் பண்ணி வச்சுட்டு தேர்ல போய் கையில தலையை வச்சுன்னு கண்ணுங்க நீர்மா படுத்துட்டு இருந்தான் குழந்தை அழிச்சுன்னு ஏன் போனாளிவள் தூரத்துக்கு அப்பால் தேர்ல இருந்து பார்த்தான் தன் குழந்தைகள் ஆஜ வீதியில நடந்து வரத்தேன் ஆகவே என்ன பண்ணினான்னா துள்ளி குதிச்சு தன்னை அறியாம ஓடி வந்து ரெண்டு குழந்தைகளையும் கட்டி ஒரு மணி கதறி விட்டானா அபித்ருத்ய ததா ராஜா பரிஸ்வஜமானயது துக்கப்பதீதாத்மா சுஸ்வரம் பிரருரோதா துக்கப்பதீதாத்மா பரம் பிரபுரோதாக துக்கம் தாங்காம அலறிவிட்டானா ஒரு மணி குழந்தைகளுக்கு யாரோ நம்ம கட்சியில் அழறானேன்னு அது ஒரு கொண்டு புரியல பயமா இருக்கு அவளுக்கும் தெரியல கேசனிக்கும் உடனே அவன் கேட்டாள் ஏன் இந்த குழந்தைகளை கட்சியில் அழுதேன்னு கேட்டாள் எனக்கு இது மாதிரி ரெண்டு குழந்தைகள் கூட பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு அதை நினைச்சே அழுக வந்துருக்கோ அழுதேமா ஒண்ணும் இல்லையா நீங்க அழிச்சுட்டு போங்கன்னு சொன்னால் தமிழ் சீட்டை கணவன் தான் நன்கு தெரியுது ஆனாலும் ரூபேனே ஸ்திதிபதியாக ரூபத்துல வந்து மாறுதல் இருக்கே நான் என்ன பண்ணுவேன் என் நாகனுடைய ரூபம் இப்படி இருக்காதே நன்றாக இருக்குமே ஆச்சே என்ன பண்ணுவேன்னு அம்மாவை கூப்பிட்டார் அம்மா எனக்கு வந்து என் கணவன் தூண்டுறது நான் போய் தேர்ல உட்காந்துருக்கான அங்க போய் கதறட்டமா என் பிரபு நலன் எங்கேயாவது கண்டேடான்னு அழனே போய் காக்குறேனே அப்பாவை கேட்டுன்னு வந்து சொல்றேன் அம்மா போய் ராஜாவை போய் காட்டாளி மாதிரி குழந்தை இந்த பாவுக்கு நடந்த போய் காக்குறேன்னு சொல்றா அவளுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கான் அங்க போய் கதறேன்னு சொல்றாள்னா ராஜா சொன்னா இவ போய் வீதியில போய் தேர்ல உட்காந்துருக்கவங்கள்ட்ட போய் அழப்படாது அப்படி இவளுக்கு அழணும்னு எண்ணம் இருந்தா அவனை இங்க ஆத்துல அழிச்சுன்னு அழை சொல்லுவோம் ஆடிவேல நெத்த மேல கூட்டு அழை சொல்லுவோம்னா என்ன அவன் மனசு உடிஞ்சு போயிடுச்சு என்ன எத்தனையோ ஆட்சியும் பறந்து குழந்தைகள் அழுது தூக்கம் இல்லை சமம்னா மனசு அப்படித்தானே தோணிச்சு சொன்னா இதை வந்து சொன்னதே சேஷனியை விட்டு கூப்பிட்டு வர சொன்னா பாவப்படலை இந்த மாதிரி சமயம் கூப்பிட்டு வர சொல்றா அந்த புறத்துக்கு ஈச்சானா அவள் இன்னொரு புருஷனை மணப்பதற்காக மாலையிடுவதற்காக அலங்காரம் பண்ணிட்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு வாசனை எல்லாம் போட்டுண்டு புஷ்பங்கள்லாம் தரிச்சு இருக்கிற இந்த கோலத்தை நான் பார்க்கணுமா ஒன்னு மனசு நினைச்சா நாங்க இடத்துக்கு வரேன்னா ராஜபுத்திரி வர சொல்லி உத்தரவு வரணும்னா நான்